வாங்குறோம் இங்கே கிட்ட வாங்கல முதல் தீர்த்தம் மாமா எப்படி பார்க்க Love bondage. Hmm? श्रीशैलपूर्णाय नमो नमस्ताद्यो नित्यमच्युतपदाम्बुजैक्मरुक्मव्यामोगदस्तैतराणितनाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य दयैकसिन्धोः रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्यकेसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा कृति प्रपद्ये निरवद्यानां गुणसम्पदां शरणं भवभीतानां ශ්‍රීමද්රංගෂඨාරි සම්මේ විරාල් ලබ්ධාගම අන්තද්වයම් ශ්‍රීමත් වීර රඝුද්ඝාත ශරජිත් පාදාර වින්දාශ්‍රයම් ශ්‍රීමත් වේද වදම්ෂ දේශී යතේහ කාරුණ්‍ය වීක්ෂාස්පදම් සේවේ රංග ධුරීන ශාසන වශම් නාරායණම් යෝගි వేదాంత దేశికే తీంద్ర కటాక్షలబ్ధ త్రయ్యంత సారమనవద్య గుణం బుధాగ్ర్యం నారాయణాద్దే దుర్య కృపా ఉషిక్తం శ్రీరంగనాథేతి శేఖరమాశ్రయామహ श्रीमते श्रीवंशगोप श्रीरङ्गनाथेतीन्द्रमहादेशिकाय नमः पूजन्तं राम रामेति मधुरं मधुराक्षरम् आरुह्यकविदाशाखां वन्दे वाल्मीकोकिलं वाल्मीकेन्मृसिंहस्य कविताचारिणः शृण्वन् रामकथानादं कोणयाति पराङ्गतिं यद्वेदं सततं रामचरितामृतसागरं मधुत्तस्थं मुनिं वन्दे ஓஷ்பதீகிதவாராஜம் மசதீகிதராட்சசம் மகாமாலாரத்னம் வந்தே அனிலாத்மஜம் அஞ்சனானந்தனம் வீரம் ஜானகி சோகநாதனம் கவிசோக்ஷந்தாரம் வந்தே லங்காபயங்கரம் மனோஜவம் மாதுகுல்யவேகம் ஜிதேந்திரியம் புதிமதாம் வருஷம் பாதாத்மஜம் வானரயூதமுக்கியம் ஸ்ரீராமதூதம் உல்லங்கிய சிந்தோ சலிலம் சலீலம் யசோகவன்னின் ஜனகாத்மஜாயாக ஆதாய தேனைவ ததாக லங்காம் நமாவிதம் பிராஞ்சலிராஞ்சநேயம் आञ्जनेयमतिपाटलाननं काञ्चनाद्रिकमनीयविग्रहं पारिजाततरुमूलवासिनं भावयामि भवमानन्दनं यत्र यत्र रघुनाथकीर्तनं नमस्ताञ्जलिं बाष्पवारि परिपूर्णरोचनं मा वेदवेद्ये परे पुंसि जाते दशरथात्मजे वेदः प्राजेतदादासि साक्षात् रामायणात्मना तदुपगतसमाससन्धियोगं सममधुरोपणदार्थवाक्यबद्धं रघुवरचरितं मुनिप्रणीतं दैहिरश्रवदं निशामयध्वम् अप्रमेयं सीतापतिं रघुकुलान्वयरत्नदीपम् आजानुबाहुमरविन्दतलायदाक्षं रामं निशाचरविजायकरं नमामि सुमक्तिमदले हैमे महामण्डपे मध्ये पुष्पकवासने विरासने सुस्थितम् अग्रे वाचयति प्रपञ्चनसुते तत्त्वं मुनिभ्यः परं व्याख्यान्तं वरदादिभिः परिमलं रामं भजे श्यामलम् சீதாலக்ஷ்மணபரதசத்ருக்ன ஹனுமத்சமேத ஸ்ரீ ராமச்சந்திர பரபிரம்மனே நம ஜடாயுக்கு சம்ஸ்காரத்தை பிரம்மமேதத்தில் பண்ணிவிட்டோம் அங்கிருந்து கிளம்பி இங்கே ரிஷிமுக பருவத்துக்கு வர பார்க்குறார் அதுக்கு நடுவில் சபரி ஆசிரமத்துக்கு போயிட்டு சபரி ஆசிரமத்திலிருந்து அப்புறம் இந்த இடத்துக்கு வரப்போகிறேன் சபரின்றவ சபர சபர அப்படின்றது ஒரு ஜாதி பெயர் நான் அந்த ஜாதி கலப்பில் பிறக்கும் பொழுது அனுலோமம் பிரதிலோமம்னு ஜாதி அதில் புருஷன் கீழ் ஜாதியாக இருக்கிறது அப்படின்னா இப்போது ஆக்சுவலாக வைஷ்ய வைஷ்ய வைஷ்ய புருஷன் க்ஷத்ரிய ஸ்திரீ க்ஷத்ரிய ஸ்ரீ வைஷ்ய புருஷன் அவளுக்குள்ளே பிறந்தவாளுக்கு சபரான் பேர் என்னால் கலப்பில் பிறந்தவா அதில் அவள் பெண்ணாக இருக்கா அவள் விஷயம் அப்படி இருக்கவோ அதுக்கு தான் அவர் சாச்சர் சபரி மோட்ச சாட்சி பூதா அப்படின்னு சாச்சர் மோட்சத்துக்கு இந்த ஜாதியோ விதியோ எதுவும் தரங்கள் இல்லை பெருமாளை அனுபவிக்கிறதுக்கும் தரங்கள் கிடையாது அனுஷ்டானத்துக்கு மட்டும்தான் இந்த ஜாதி வித்தியா வித்தியாசம் வச்சுக்கோங்க இப்போ ஆற்றுலேயே இருக்கா அம்மா சந்தியாகம் பண்ணுறது இல்லை அப்பா சந்தியாகம் பண்ணுறார் அம்மா சந்தியாகம் பண்ணாதால என்ன குறைஞ்சி போடுறாள் மரியாதை வைக்கிறதுக்கோ இதுக்கோ இது இல்லை ஆனால் நான் ஏன் சந்தியாகம் பண்ணக்கூடாதுன்னு அம்மா கேட்டால் சொல்லக்கூடாது அதனால் இந்த சந்தியாகம் பண்ணுறது சந்தியாகம் பண்ணுவானா அப்படின்னு சொல்கிறது நியமம் சாஸ்திரம் ஏதோ ஒரு காரணத்தால் சொல்லியிருக்கு இவர் சந்தியாகம் பண்ணுறதுனால இவர் சந்தியாகம் பண்ணுறது இவரோட டியூட்டி அவள் திருக்காவேரி சோதிச்சு வச்சு பெருமாளுக்கு ம தீபம் ஏற்றுறது அவளுடைய டியூட்டி அப்படின்னு சொன்னா விட்டு இது பண்ணதுனால அவாவா அவாவா காரியத்தை பண்ணிவிட்டு அவள் வசந்தவால தான் இருக்கா இதனால் எப்படியானா அம்மாவுக்கு சந்தியாகம் பண்ணுறதுக்கு யோகியதை இல்லைன்றதுனால அவளை யாரும் சொல்கிறது சொல்கிறதில்ல ஆனாலும் யார் வேணா இருக்கலாம் மோஷம் போகிறதுக்கு இந்த வர்ணங்கள் எல்லாம் தடையே கிடையாது பெருமாளை அனுபவிக்கிறதுக்கும் தடை கிடையாது அனுஷ்டானத்துக்கு மட்டும்தான் இது இருக்குது விவஸ்தைகள் இருக்குது அந்த விவஸ்தையும் காரணமாக பிரிவாக பண்ணி வச்சுருக்கா அப்போது அவள் வைஷ்ய வைஷ்ய புருஷனுக்கு க்ஷத்ரிய ஸ்திரீ இடத்துல பிறந்தவள் அவளை பற்றி அதிக விஷயம் ராமாயணத்தில் இல்லாட்டாலும் மற்ற அதாவது ராமாயணத்தை பார்க்கும்போது எப்படி பார்த்துக்கணும்னா வால்மீகி பகவான் அது நூறு கோட்டியில் எழுத வேண்டியது நூறு கோடி ஸ்லோகத்தில் எழுத வேண்டியது அவர் முக்கியமான விஷயம் தேவையான அளவுக்கு தான் இரவு நூறு கோட்டிக்கும் பர்சன்டேஜ் போட்டு பாரு இருபத்தி நாலாயிரம் ஸ்லோகத்துக்கும் நூறு கோட்டிக்கும் நீ நினச்சி பார்த்தா பாயிண்ட்டு ப சம் பர்சன்டேஜில் வருது ஒன் பர்சன்ட் கூட கிடையாது அப்படின்னு சொன்னால் ஒரு கோடி எழுதினாலாவது ஒன் பர்சன்ட்னு சொல்லலாம் அப்படின்னு சொல்லக்கூடிய ரீதியில் அதனால் அது அதனால் அவர் என்ன பண்ணால் எது வேணும் அதை மட்டும்தான் அவர் அங்கே சொல்லியிருக்கார் அப்போ நாம் மற்ற புராணங்கள்லயோ அத மாதிரியாக மற்ற ராமாயணங்கள்லயோ இருக்கிறது வால்மீகி ராமாயணத்துக்கு முரண்பட்டு இருந்தா அதை விட்டுடணும் வால்மீகிக்கு முரண்படாதது இருக்குது இப்போது சரபங்கர் அக்னியில் இறங்கினார் ஆம்பியாலும் இறங்கினான்னு அவன் சொல்கிறான் அவன் ஆம்பியா இறங்கினான்னு வால்மீகி ராமாயணத்தில் இல்லை ஆனால் அதுக்கு அவன் யுக்தி சொல்கிறான் ஏன்னா அக்னி காரியம் ஆம்பியா இல்லட்டா கிடையாது அப்போது ஆம்பியா இருந்திருக்கான்னு தெரியுது அப்புறம் ஆசிரமம் சூன்யமாக இருந்திருக்கு யாரும் இல்லாமல் இருந்திருக்கான்னு தெரியுது அப்போது அப்படின்னு சொல்கிறான் அவன் அது யுக்தியை சொல்கிறான் அது வால்மீகி ராமாயணத்துக்கு முரண்பட்டது இல்லை அவன் ஏதோ ஒரு யுக்தியை வச்சுட்டு சொல்கிறான் அது மாதிரி இவளை பற்றி சொல்லும்பொழுது இவளுக்கு கல்யாணம் நிச்சய நிச்சயமாயிடுது அவ இது பிரகாரம் என்ன நிறைய பறவைகளையும் மிருகங்களையும் கொலை பண்ணி தயாராதன் தயாராதனம்னு வருது <laughs> நமக்கு நம்ம பாஷையே வருது அந்த கல்யாணத்துக்கு உபயோகப்படுத்தணும்னு அவள் ஆசைப்படுறா இவள் தடுத்து நிறுத்துறா என் கல்யாணத்துக்காக இந்த உயிர் கூடாது அப்படின்னு சொல்றா அவோ அது பாருங்க அந்த ஜாதியில் பிறந்தும் அவளுக்கு அந்த உயிர் கொலை பண்ணக்கூடாது அஹிம்சையில் அவளுக்கு அவ்வளோ எண்ணம் இருந்திருக்கு அவள் ஒத்துக்கலை அதனால் அவள் அன்னைக்கு கிளம்பி எனக்கு கல்யாணம் வேணாம் இப்படிப்பட்ட கல்யாணம் வேணான்னு ஓடி வந்தவள் கன்னியாவே நின்றுட்டா இவாளுக்கு அந்த ஆசிரமத்துக்கு வந்து ஆசிரமத்தில் அவள் சுசூஷை பண்ணிட்டு வாழ்க்கையை அப்படி நான் பொண்ணாவே இருக்கேன்னு அவள் தீர்மானம் பண்ணிட்டு அந்த ஆசிரமத்தில் சுசூஷை பண்ணிட்டு அவந்திய மகிமை முனிஜன பஜனம் உழித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதா அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித்த ஹிருதய கலுஷ சபரி சபரிக்கு மோட்சம் கொடுத்தவன் அவர் எழுதலை சபரி மோட்சத்துக்கு சாட்சியாக இருந்தவன் அப்படின்னு சொன்னேன் இப்போ நான் உபன்யாசம் பண்ணுறதுக்கு சாட்சி என்ன அப்படின்னு சொல்கிற மாதிரி அவன் திருடி நாட்டுறதுக்கு சாட்சி என்ன அவன் கொலை பண்ணாடுறதுக்கு சாட்சி என்னன்னு கோர்ட்டில் கேட்குற மாதிரி ராமன் சாட்சியாக இருந்தான்னு சொன்னதை தவிர ராமன் மோட்சம் கொடுத்தான்னே சொல்லலை அப்படின்னா எத்தனையோ பேர் சரணாகதி பண்ணாலும் அவள் சரணாகதியும் பண்ணலை பெருமாட்டத்தில் சரணாகதியும் பண்ணலை அவள் அப்படின்னா அப்படிச்சு அவளுக்கு மோட்சம் எப்படி கிடச்சதுன்னா அவள் பக்தி யோகம் நிஷ்டா ஆக்சுவலாக பக்தி யோகம் ஆரம்பிச்சுட்டு முடிவு ஜென்மம் எதுவானா இருக்கலாம் அவளுக்கு இது முடிவு ஜென்மம் அவளுக்கு அது அந்த சம்ஸ்காரம் தான் இதை மாதிரிலாம் கொலை பண்ணுறதுக்குலாம் அவளுக்கு இஷ்டம் இல்லாமல் இருந்து அப்படியே வந்து இந்த இடத்துல தங்கிட்டு இருக்கா அப்படின்னா அவளுடைய எண்ணத்தை பாருங்கோ அவள் ஹிருதய பிரகாரம் அவள் எவ்வளோ த உயர்ந்தவள் என்றும் அது மாதிரியாக அவள் சுசூஷையே பண்ணுது அவந்திய மகிமை முனிஜன பஜன மூஷித அவளுக்கு சுசூஷை பண்ணி அவளுக்கு யாருடைய வார்த்தை பொய்க்காதோ அப்படிப்பட்ட மகிமை கொண்ட பொய்யாகாத மகிமை கொண்ட முனிஜனங்களுக்கு சுசூஷ பண்ணதுனாலேயே போக்கடிக்கப்பட்ட ஹிருதயத்தினுடைய தோஷத்தை உடைய சபரி மோட்சத்துக்கு சாட்சியாக இருந்தவனே சபரிக்கு மோட்சம் கொடுத்தவன் உண்மையில யார் கொடுத்தா பெருமாள் தான் கொடுத்துருக்கணும் ராமன் வேற நாராயண் வேறையான்னு ஏன் சொன்னார் அப்படின்னா அப்போது பெருமாள் சித்தோபாயனா மட்டும்தான் இருந்தான் அவன் விஷயத்தில் சாத்தியோபாயமாக இல்லை நம்ம விஷயத்தில் என்ன பண்ணுறோம் நாம் என்ன பண்ணுறோம் பிரபத்தினா என்ன பண்ணுறோம் என்னால் வந்து பக்தி யோகம் பண்ண முடியல நான் பக்தி யோகம் பண்ணால் நீ எனக்கு என்ன மோட்சத்தை கொடுப்பியோ ஆனால் எனக்கு மோட்சம் போகணும்னு ஆசை இருக்குது உனக்கு வந்து கைகிரம் பண்ணணும்னு ஆசை இருக்குது ஆனால் எனக்கு அதுக்கு உபாயமான பக்தி யோகத்தை பண்ண முடியல நான் பக்தி யோகம் பண்ணால் நீ எனக்கு என்ன மோட்சத்தை கொடுப்பியோ அந்த மோட்சத்தை பக்தி யோக ஸ்தானத்தில் இருந்து அப்போது பஸ்ஸில் ஏறுறோம் ரூபா மறந்து வந்துட்டோம் டிக்கெட்டு டிக்கெட் கொடுக்கும்போது ஜோபியில் கை விட்டால் ரூபா இல்லை அப்போ அந்த கண்டக்டர் கருணை கொண்டவனாக இருந்தால் என்ன பண்ணுவான் இரண்டு ஸ்டாப் வா வாங்கோ இறங்கிக்கோ அப்படின்னு சொல்லிடுறான் அப்போ அந்த டிக்கெட் ஸ்தானத்தில் யார் இருக்கா அந்த கண்டக்டர் இருக்கான்னு அர்த்தம் அப்போது ஆக்சுவலாக டிக்கெட் கொடுத்து தான் போயிருக்கணும் நாம டிக்கெட் கொடுக்குறதுக்கு நம்மக்கிட்ட பணம் இல்லை அதனால என்ன பண்ணுறான்னா அந்த டிக்கெட் ஸ்தானத்தில் அவன் இருக்கான் அப்படின்னு அர்த்தம் அப்போது அது மாதிரியாக பக்தியோக ஸ்தானத்தில் பகவானை வைக்கிறோம் நாம் அதுதான் பரம் பக்தியோகம் நமக்கு பரமாக இருக்குது நம்மளால் பண்ண முடியாதால வைக்கிறோம் அப்போது இவள் சரணாகதி பண்ணலை அப்போது பக்தியோக ஸ்தானத்தில் அவள் பெருமாளை வைக்கலை ராமனை வைக்கலை அப்படின்னா அவள் பக்தியோகம் பண்ணியிருக்கான்னு அர்த்தம் அவளுடைய கடைசி ஜென்மம் இப்படி இருந்திருக்கு ஏன்னா முடிகிற ஜென்மம் எதுவாகனா இருக்கலாம் அவளுக்கு அப்படின்னு சொல்கிறதுனால அவளுக்கு அவளுடைய மோட்சத்துக்கு சாட்சியாக இருந்தவனே என்று சொன்னால் அவள் பெருமாள் ஏழில் போகிறேன்னு தெரிஞ்சுட்டு அதுவரை இருந்து பழத்தெல்லாம் கடிச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்கிறா அது ராமாயணத்தில் இல்லை கடிச்சு கொடுத்தான்னு தான் அனுபவித்த இனிய பழங்களை கொடுத்தான்னு வேற எங்கேயாவது இருந்ததுன்னா என்ன இருக்குன்னா இப்போ நம்ம மாத்திர தென்னை மரம் இருக்குது நாலு தென்னை மரம் இருக்குது அது நமக்கு தெரியும் இந்த தென்னைமரம் உப்பாக இருக்கும் தேசம் இந்த தென்னைமரம் திசிப்பாக இருக்கும் அப்படின்னா பத்மநாப மாமா வந்தால் இந்த உப்பை பறித்து தரணும்னு நமக்கு தோணுமா அப்படின்னா அவன் என்ன பண்ணுவோம் இருக்கிறதுக்குள்ளே எது நம்ம அதிலே ரெண்டு மூணு மா மாமரம் இருக்குது அந்த மாமரத்தில் எந்த மாமர பழம் நல்லா சித்திப்பாக இருக்கும்னு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அதை எடுத்து தான் கொடுப்போம் அதை மாதிரி கொடுத்தான்னு இருக்கும் ஏன்னா அவள் பாமர பெண் இல்லை அந்த சரித்திரம் ரா வால்மீகி ராமாயணத்தில் இல்லாத அந்த சரித்திரத்தை உண்மைன்னு வச்சுட்டா கூட எவ ஒத்தி அகிம்சையில் அவ்வளோ தன் கல்யாணத்துக்கு கொலை பண்ணப்படாது என்கிற எண்ணம் அவளுக்கு இருந்திருக்கோ இத்தனை வருஷம் அவள் வந்து கைங்கறி சுசூஷம் பண்ணிருக்கா அவந்திய மகிமை அந்த பதம் இருக்கு பாருங்க இந்த வா ரகுவீர கத்தியத்திலே இந்த வாக்கியம் ரொம்ப வசந்தது அவந்திய மகிம முனிஜன பஜன முஷித ஹிருதய கலுஷ சபரி மோட்ச சாட்சி பூதான்னு சாட்சிய அதனால் அப்படி இருக்கிறவள் பழத்தை கடிச்சு கொடுத்தா அப்படின்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை சாதனத்தோடு கொடுத்தா அது இனிமையான பழங்களை கொடுத்தா அப்படின்னு சொன்னால் அவளுக்கு தெரியும் அந்த இடத்துலையே அவளும் அவளும் அந்த சபர ஜாதியில் பிறந்தும் காய்கறங்களே சாப்பிட்டு இருந்திருக்காவோ அப்போ அவளுக்கு தெரியும் இந்த மரத்துது நன்னா இருக்கும் இந்த மரத்துது நன்னா இருக்குன்னா ராமன் வரும்பொழுது நன்னா இருக்கிற மரத்து பழத்தை எடுத்து அவள் கொடுத்தா என்று சொல்லணும் பெருமாள் சந்தோஷமாக அவளை ஏற்றுண்டு அதுக்கப்புறம் கபந்தன் பார்க்கிற கபந்தன் சொல்கிறான் இது மாதிரி அவன் அவன் சாபத்தெல்லாம் சொல்கிறான் தன்னுடைய சாபத்தெல்லாம் சொல்கிறான் சாப விமோச்சனத்துக்கு ராமலக்ஷ்மணால் உன் கையை வெட்டி உன்னை கொளுத்தினான்னா உனக்கு சாப விமோச்சனம் வரும் இப்போ பூர்ணமாக சாப விமோச்சனத்துக்கு உண்டான வழியெல்லாம் சொல்கிறான் அதன் பிரகாரம் அவள் பண்ணுறா பண்ணா விட்டு அவன் சொல்கிறான் இங்கேருந்து ரிஷிமுக பர்வதத்துக்கு போ அங்கே வாலி சுக்ரீவன் ரெண்டு பேர் இருக்கா அதில் இதுவும் ஒரு காரணம் அந்த சுக்ரீவன் பரமசாத்விகன் அவன் மேலே தோஷம் கிடையாது வாலிக்கிட்ட தான் தோஷம் இருக்குது அவன் சரணாகத ரட்சணம் பண்ணாதவன் அவன் சாதாரண மனுஷன் இல்லை அவனுடைய ரெக்கார்டு மொத்தம் சொல்கிறான் பின்பக்கம் இப்போ மட்டும் தம்பி ஆம்பியா கிட்ட மாத்திரம் இல்லை அவனுக்கும் அந்த துந்துபிக்கும் சண்டை வந்ததே ஸ்ரீ விஷயத்தில் தான் ஸ்ரீ விஷயத்தில் ஒருத்தனுக்கு அடிக்கடி சண்டை வருதுன்னா என்ன அர்த்தம் அவன் சாத்விகன் இல்லை அப்படின்னு அர்த்தம் அதனால நீ இவனோட சேர்ந்துக்கோ வாலியோட சேர்ந்துக்கோ வாலி ஒன்ன சீத்தையை மீட்டு விடுவதற்கு சககாரம் பண்ணுவானவன் அப்படின்னு துந்துபி சொல்கிறான் அதனால் இப்போ இங்கேருந்து போ வழியை சொல்லி அந்த இடத்துக்கு போனால் சுக்ரீவன் உனக்கு உபகாரம் பண்ணுவான் சுக்ரீவனோட சக்கியம் பண்ணிக்கோ வாலியோட சக்கியம் பண்ணிக்காதே வாலி சாத்விகன்னு சுக்ரீவன் சாத்விகன்னு சொல்கிறான் அவன் அவன் சொல்கிறத கேட்டு அந்த இடத்துல போகிறான் அப்போ இவா உள்ளே நுழையிறா அவன் பார்க்குறான் அது அந்த இடத்த நுழைய முடியாத காடு ஏன்னா அந்த காட்டை வர்ணனை பண்ணுற சாதாரணமாக மனுஷா வெளி மனுஷா வர முடியாது இந்த வாலி வாலி மனுஷா தான் அந்த இடத்துல நுழைய முடியும் அது மாதிரியாக இருக்கக்கூடிய இடம் சுக்ரீவன் பார்க்குறான் ரெண்டு பேர் வரா மரவுரி தரிச்சுட்டு வரா அவன் என்ன சொல்கிறான்னா தாபச வேஷத்தில் இருந்தாலும் காமரூபியாச்சே வானரால் நிறைய பேர் காமரூபி சுக்ரீவன் காமரூபி சுக்ரீவனே மனுஷ ரூபத்தை எடுத்துக்கிறான் ராமாயணத்திலே மனுஷ ரூபத்தை எடுத்துக்கிறான் இப்போ ஹனுமான் பிக்ஷு ரூபத்தை எடுத்துன்னு வர இவர்கிட்ட தூது வரும்போது அவருக்கு வானரமாக வரல அவர் வந்து பிக்ஷு ரூபத்தை எடுத்துகிட்டு வர்றார் அதான் சன்னியாசி ரூபத்தை எடுத்துகிட்டு வரார் அவர் ஆகினாலே அவன் என்ன பண்ணுறான்னா வாலி வாலியை பற்றி அவன் சொல்கிறான் ரொம்ப கெட்டிகாரம் மேதாவி வாலி வாலியை மாதிரி கிருஷ்ணேஷு கிருத்தியேஷு வாலி மேதாவி அவனுக்கு ரெண்டு விஷயத்தில் வாலி விஷயத்தில் அவனுக்கு இது வாலிய வாலிய மாதிரி புத்திசாலி கிடையாது வாலியை மாதிரி வீரன் கிடையாது லோகத்தில் அவனுக்கு ஏன்னா ராவணனை விட உசந்தவன் வாலி அதான் அவன் சொல்கிறான் நீ எதுக்கு அவன்கிட்ட சக்கியம் பண்ணிட்ட என்கிட்ட சக்கியம் பண்ணிட்டா ஹை அவன் அவன் எவ்வளோ வாசியிருக்கான் பாருங்க அப்போ கடைசியில் பார்த்தா நான் குரங்கு எனக்கு ரூல் அப்ளிகபிள் நாட் அப்ளிகபிள்னு சொல்கிறான் அவன் சொல்லும்போது எவ்வளோ வாசிச்சிருக்கான் அப்படின்னா ஹைக்ரிவன் வேதத்தை மீட்டு கொண்டு வரை நான் சீத்தை மீட்டு கொண்டு வந்துடுவேன் <laughs> அப்படின்னு சொல்ல தெரியுதா ஆ நாங்களாம் முருகம் எங்களுக்கெல்லாம் இந்த நியமம் கிடையாது நீ சொல்றிய சந்தியாவந்தனம் நியமம் பண்ணுறேன்னு கேட்டேன் பெருமாள் <laughs> புரியுதா சந்தியாவந்தனம் பண்ணுறதுக்கு நீ மனுஷன் மனுஷன் மாதிரி இருக்க அது மாதிரியாக சொல்லும்போது வேதத்தை அக்னியன் மீட்டு கொண்டு மாதிரி நான் சீதையை கொண்டு இருப்பேன்னு சொல்கிறேன் இதுக்கெல்லாம் சொல்லும்பொழுது நீ பெரிய மனுஷன் மாதிரி பகுத்தறிவு கொண்டவன் ஆறறிவுக்காரன் மாதிரி பேசுற கடைசியில் பார்த்தா தப்பு காரியம் பண்ணும்போது மட்டும் நான் மிருங்கம்னு நீ சொல்லிக்கலாமான்னு சொல்கிற மாதிரியாக அப்போது அவன் என்ன பண்ணுறான் வாலியே தான் வந்திருக்கான் பாலியோட காமரூபம் காமரூபம் பண்ணக்கூடிய சக்தி இருக்கா அவள் யாரோ வந்திருக்கா இவா ராமலக்ஷ்மணா இல்லைன்னு முதல்ல ராமலக்ஷ்மணா அங்கே கா ரிஷிமுக பருவத்துக்கு உள்ளே வரும்போது பார்த்தவன் சுக்ரீவன் தான் சுக்ரீவன் பார்த்துட்டு அவன் என்ன சொல்கிறான் கிருத்தியேஷு வாலி மேதாவி ராஜானோ பகுதர்ஷனா ராஜாக்களுக்கு சகசிராட்சம் அப்படின்னா அர்த்தம் தூது வேலை வச்சுருப்பா அவளுக்கு கண் அதிகம் ராஜாக்களுக்கு கண் அதிகம் இப்போது அவன் நேரம் வரத்துக்கு இல்லை ஏன்னா அவனுக்கு சாபம் இருக்குது காமரூபம் கா விரும்பின ரூபத்தை எடுத்துக்கொள்ளக்கூடிய யாரோ ஒருத்தரை அவன் தான் அமைச்சிருக்கான் அந்த காட்டுக்குள்ளே அவள் இப்போ வேவு பார்க்க வந்திருக்கா இங்கே என்ன நடக்குதுன்னு வேவு பார்க்க வந்திருக்கா ஆகையினாலே நீ அனுமார உடனே அவனுக்கு எப்போ என்ன சந்தேகம் வந்தாலும் அனுமார இடத்துல வருவான் அனுமார நீர் என்ன சொல்கிறேன்னா இப்போ நீ காமரூபம் எடுத்துகிட்டு போ கிட்ட பேசு அதால் தான் கபிரூபம் பரித்தஜே அப்போ அவன் சொல்கிறான் இங்கிதானாம் பிரகாரைஷ ஆபாஷணேனச்சா நீ இங்கேருந்து போ அவள் ரெண்டு பேர்கிட்டையும் பேசு ரொம்ப நாளி பேசு கொஞ்ச நாளி பேசிட்டு வராத ஏன்னா அவள் உண்மையிலேயே மாறு வேஷத்தில் வந்திருக்காளா இல்லை அவள் வேறு மனுஷாளான்றதை தெரிஞ்சுக்கிறது அஞ்சு நிமிஷம் பேசினா முடியாது பேச்சு மாத்திரம் வச்சுக்காத ஆபாஷணம்னா கேவல பாஷணம் இல்லை ஆபாஷணம்னா நீ கொஷின் எல்லாம் வேறு கேட்கணும் அதுக்கு அவள் என்ன பதில் சொல்கிறான்னு கேட்கணும் நீ அவ வாயிலேருந்து சீக்கிரம் செய்ய வெளில வரத்துக்கு என்னென்ன பேசணுமோ அதெல்லாம் பேசணும் நீ அவள் வாயை அடைச்சுட்டு இருந்தால் கூட ஏன்னா மாறு வேஷத்தில் வந்தவன் ரொம்ப ஜாக்கிரதையாக இருப்பான் எப்படியாவது அவள் வாயிலேருந்து விஷயத்தை பண்ணணும் இங்கிதத்தை பாரு ரொம்ப நாள் பேசிட்டு வா அவள் யார் என்னன்றதை தெரிஞ்சுட்டு வா அவசியம் தெரிஞ்சுட்டு வா ஆகினாலே அப்படின்னு அவன் சொன்ன உடனே அதுக்காக என்ன பண்ணுறேன்னா அவனுக்கு அவனுக்காக இல்லைன்னா இவர் எதுக்காக பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டார் அப்படின்னு சொன்னால் அவன் மனசுக்கு திருப்தி இருக்கணும் யார் இப்போ சுக்ரீவனுக்காக பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டார் ஆகினாலே கபிரூபம் பரித்தியா ஹனுமான் மாருதாத்மகா பிக்ஷு ரூபம் ததோ பேஜே ஷடபுத்தி ஷடபுத்திதையா கபின்னு இருக்குது ஷடபுத்தா முட்டாள்தனமாக அனுமாரை குறைச்சி சொல்லக்கூடாது தயா அதாவது முட்டாள் புத்தி கொண்ட கபியானவன் பிக்ஷு ரூபத்தை எடுத்துட்டான்னு சொல்லக்கூடாது அது சடம் அப்படின்னு சொன்னால் மறைக்கிறதுன்னு அர்த்தம் கள்ளத்தனம்னு அர்த்தம் சட புத்தினா ஷடம்னா அப்போ சட கோபா சட கோபா அப்படின்னு சொல்லலாம் சட கோபகானா இது பிரகாரம் அவர் சட்டத்தை கோபிச்சுண்டு நம்மாழ்வார்ன்றதுக்கு ஷட கோபகானா சட்டம் நாமம் கோபகானா நாமம் நாமெல்லாம் சட்டால் நம்ம காப்பாற்றுறதுக்காக அவர் ஸ்ரீசூக்தி கொடுத்தேன்னு அர்த்தம் ஒரு ஷட கோபகா அப்படின்றதுக்கு பதில் நிறைய பேர் தமிழில் இந்த காக்கா பிரச்சனை கோ காக்கு பதில் கா போட்டுருவா கோபகான்னு கோபனா காப்பாத்துறவன் அர்த்தம் கோபகானா கோபிச்சுன்றவன் அர்த்தம் கோபகானா காப்பாத்துறவன் அர்த்தம் சட கோபன்னு சொன்னால் சரித்திரம் சட கோபன்னு சொன்னால் நம்ம காப்பாத்துறவர்னு அர்த்தம் பண்ணும் அப்போ சட்டம்னா நம்ம மாதிரி அவிவேகிக்கல்னு அர்த்தமாகும் அந்த இடத்துல அப்போ அவிவேக்கின்னு சொல்லப்படாது ஏன் அப்படின்னு சொன்னால் பெருமாள் அப்படி ஸ்தோத்திரம் பண்ணுற பெருமாள் அவனுடைய புத்திசாலி தனத்தை பார்த்துட்டு ஏன்னா மேலோட்டமாக பார்த்துட்டா புத்தி இல்லாத அவன் பிக்ஷு ரூபத்தை மாற்றிண்டான் பிக்ஷு ரூபத்துக்கு மாறிண்டான்னு சொல்லக்கூடாது ஏன்னா மேலே பார்க்க போகிறோம் ஸ்லோகம் பார்க்க போகிறோம் முதல் கபிரூபம் பரித்தஜா ஏன்னா அவர் புத்திசாலித்தனமாக அவ மாறு வேஷத்தில் வந்திருக்கானா நாமும் மாறு வேஷத்தில் போகிறது நல்லது அப்படின்னு சொல்கிறதுக்காக பிக்ஷு ரூபம் ததோபேஜே ஷடபுத்திசயா கபி அப்புறம் இவ போனால் இவன் அவர்கிட்ட போனால் உபச்சாரமெல்லாம் பண்ணால் ராஜ்யார்கோ அமரப்பிரக்ஷோ கதம் தேசமிக ஆகத்தோ நீங்கள் ரெண்டு பேரும் பார்த்தா அவன் திருமேனி பார்த்தவொடனே இவனுக்கு தெரிஞ்சிருத்து யார் அவன் சொன்னான் அவன் விடுத்த திசை கருமம் திருத்தி அப்படின்னு ஒரு காரியம் இருக்காருன்னா பால் பொங்கிறதா பாரு அப்படின்னா ஆ பொங்கின்னு இருக்கு அப்படின்வா அதை அணைக்கணும்னு பண்ண மாட்டான் பால் பொங்கிறதா பாருன்னா என்ன அர்த்தம் அதை பொங்கலை அப்படின்னா அங்கே நில்லு அப்படின்னு அர்த்தம் பொங்கலை வரை நில்லு இல்லை இன்னும் ஏடே படியலைன்னா நீ வா அப்படின்னு அர்த்தம் இல்லை எவ்வளோ நாழி ஆகும்னு தெரிஞ்சுக்கோன்னு அர்த்தம் ஏதாவது ஒன்று அர்த்தம் பால் பொங்குறதா ஆ பொங்கிட்டு இருக்கு போய் பார்த்துட்டு பொங்கிட்டு இருக்குன்னா என்ன அர்த்தம் அதுதான் சட்டபுத்தின்னு அர்த்தம் அது மாதிரியாக விடுத்ததிசை கருமம் திருத்தின்னு சொல்கிறேன் தூதுரைப்பான் பண்பு தூதுரைக்கிறதுன்னு சாதாரணம் இல்லை ராஜா தூதுவனும் இந்த ஒற்றர்களும் தான் ராஜாவுக்கு கண்ணாக சொல்லியிருக்கு அப்படின்னா இந்த கம்பராமாயணத்தில் அனுமாருக்கு சொன்ன லக்ஷணத்தெல்லாம் கொண்டு வந்து அவன் தூதுன்னு ஒரு அதிகாரம் எழுதியிருக்கானே அவன் தூதுன்னு எழுதின அதிகாரத்துக்குரிய சொல்லலாம் கம்பன் பயன்படுத்தியிருக்கான் அதனால் விடுத்ததிசை கர்மம் திருத்தினா எதுக்காக நம்ம அனுப்புகிறா எல்லாத்தையும் தெரிஞ்சுக்கணும் சொன்ன காரியத்தை மாத்திரம் தெரிஞ்சுன்னு வரக்கூடாது தூதுவனாக இருக்குவேன் அங்கே சூழ்நிலை என்ன இருக்குது எல்லாத்தையும் தெரிஞ்சுட்டு வர வேண்டியதாக இருக்குது அதனால் அவர் என்ன பண்ணேன்னா அவர் திருமேனி சேவித்த உடனே அவருக்கு தெரிஞ்சிடுது ஏன்னா அவருக்கு வரம் இருக்குது இது மாதிரியாக யார் பார்த்தா பரதேவதையை பார்த்தா உனக்கு கைங்கரியம் பண்ணக்கூடிய பாக்கியம் வரும் அப்போ உனக்கு யாரை பார்த்தா உடனே கண்ணில் ஜலம் வருதோ மயிர்கூச்சலாம் இருக்கோ அவனை பரதேவதன் நீ நினச்சிக்கோ அப்படின்னு இருக்குது அதுக்கப்புறம் பேச ஆரம்பித்தாவுட்டும் அவருக்கு தெரியுது ஏன்னா சிவதனுஷம் முடித்தது இந்த இவர் லக்ஷ்மணன் சொல்லும்போது ஆனால் இவர் ரெண்டு பேரும் என்ன பண்ணுறா நீ வந்து வானர ரூபத்தை விட்டுட்டு பிக்ஷு ரூபத்தை எடுத்துகிட்டு வந்தால் எங்களுக்கு அவா ராஜ ராஜா ரெண்டு பேரும் அவளுக்கு தெரியாதா கடைசி வரை பேசவே இல்லை அவா இவர் யார் அனுமாரே தான் பேசின்னு இருக்கார் அப்புறம் அனுமாரே நான் இவ்வளோ நாள் பேசின்னு இருக்கேன் நீங்கள் ஏன் மௌனம் காக்கிறங்கோங்கிறார் அப்புறம்தான் அப்பயும் பெருமாள் தான் பேசலை லக்ஷ்மணா ரெண்டு ரெண்டு தடவை கேட்குறாரு அனுமார் நான் பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் திரும்பி பேச மாட்டேங்கிறங்களே நான் பேசிகிட்டே இருக்கேன் நீங்கள் திரும்பி பேச மாட்டேங்கிறங்களே அப்படின்னு ரெண்டாவது தடவை அவர் சொன்னபோது தான் லக்ஷ்மணா நீ பேசு அப்படின்னார் அப்போ கூட அந்த ப்ரோட்டோக்காலை மாற்றப்படாது அவருக்கு <laughs> அப்படின்றதுக்காக லக்ஷ்மணா நீ பேசு அப்படின்னா ஆனால் பார்த்தவொடனே அவர் சொல்லிவிட்டார் உங்களுடைய தோல் திருமே நீ இதை சேவிச்சேன்னு சொன்னால் இந்த உலகத்தையே ஆட வேண்டியவா நீங்கள் எதுக்கு உங்களுக்கு இந்த வேஷம் இது க்ஷத்ரியனுடைய உடம்புன்னு நன்னா தெரியுது இந்த உலகத்தையே உங்ககிட்ட கொடுத்தாலும் நீங்கள் ஆளுவங்கோன்னு தெரியுது ரெண்டு பேருமே அப்படி இருக்குங்கோ உங்களுக்கு என்ன காரணம் நீங்கள் எதுக்காக தாபச வேஷம் போட்டுருக்குங்கோ எதுக்காக இந்த இடத்துக்கு வந்து யாருமே புகுற முடியாது இந்த இடத்துல இந்த இடத்துக்கு நீங்கள் எதுக்காக வந்திருக்குங்கோ என்று கேட்டான் அப்போ அவள் திருமேனி அப்படின்னா அவ வந்து ரூப சம்மனனம் லக்ஷ்மியும் சௌகுமாரியம் சுவேஷதாம் தஜுகு விஸ்மிதாகாரான்னு சொன்ன உடனே இவனும் பெருமாவுடைய திருமேனியை பார்த்தான் இவனும் மறந்து போயிட்டான் ஆயதாசிய சுவர்த்தாசிய பாகவகா பரிகோபமாக இரும்பு உலகமாக இருக்கு உங்கள் தோள்கள் சர்வபூஷண கிமர்த்தம் கிமர்த்தம்ன பூஷித்தாக ஆயத்தாக நீளமாக இருக்குது ஆஜானுபாக இந்த முட்டிக்கு கீழே இருந்தால் பாஷிகாருக்கு முட்டி கீழே இருக்கும் அப்படின்னு சொல்லுவாள் பாஷிகாரை சேவிச்சாலே ஒருத்தன் ஒருத்தன் பாஷிகார் திருமேனியை சேவிச்சாலே தேசிகன் கொள்ளும் அப்படிங்கிறா அதனால் பாஷிகாருடைய திருமேனி சேவிச்சாலே உழுந்துருவா அப்படின்னு சொல்கிறா மாதிரி அவருக்கு ஆஜானுபாகு அப்படி ஏற்றிருப்பார் பாஷிகார் ஒரு பகவானை பார்த்தா பகவானை பார்த்த மாதிரியா இருக்கும் பாஷிகாருடைய தேஜஸ் இல்லை பத்தாயிரம் பேர் சன்னியாசி ஒரு காலத்தில் இருக்கா அவர் அவர் ஃபோர்ஸும் பண்ண மாட்டார் ஒருத்தரை தூஷிக்கவும் மாட்டார் மங்களமான வார்த்தையில் கிரந்தம் எழுதுவார் கியாதி பூஜை ஒன்றும் கிடையாது அப்படி இருந்தும் பத்தாயிரம் பேர் சன்னியாசியாக அவர் பின்னாடி இருந்திருக்கா அவ்வளவு மற்ற மதங்கள் ஊறி இருந்த காலத்தில் இன்றைக்கி நாம் பத்து பேர் திருமணம் இருக்கிறதுக்கு காரணம் ஆயிரம் வருஷம் முன்னாடி அவருடைய தேஜஸ் அது பாஷிகாருடைய தேஜஸ் அது அப்படின்னு சொல்லணும்னா அவர் எப்படிப்பட்டு இருந்திருப்பார் அது மாதிரி இன்ஜிபேட்டேஷனுடைய ஆச்சாரியன் பார்த்தா அப்படி சொல்லுவார் அவர் நான் பத் கும்பல் இருக்கிற போது உற்சவம் இருக்கும்போது பெருமாள் அவர் சேவிக்கவே மாட்டார் அவர் அவ்வளவு அழகாக இன்ஜிமேட்டேஷனுடைய இந்த அழகை பெருமாள் குறைச்சி கொடுத்துக்கலாம்டா நான் எங்கேயாவது என்னுடைய தேஜஸ் அதை பார்த்துட்டான்னா எல்லாரும் என்ன பார்க்குறாடா கோவிலுக்கு போனால் பெருமாளை சேவிக்கிறது விட்டுடுறா அவ பிரகாரம் அது பாகவதான்னா நம்ம பிரகாரம் நான் போய் நின்றா அந்த அந்த சைஷ்டியம் அந்த தேஜஸ் எல்லாம் பார்த்தா சொர்ண சுவாமின்னு பேர் சொர்ண மாதிரியே இருப்பார் அவர் சொர்ணத்தில் சொர்ண விக்கிரகம் மாதிரியே இருப்பார் அப்பா அப்பா எங்கள் ஐஷிங்கர் தக்காளி பழம் மாதிரி இருப்பார் <laughs> அப்படின்னு எங்கள் ஐஹிங்கருடைய போஸ்லேயே அவர் இந்த தலைப்பாக கட்டின்னு வர இருப்பார் அதுலேருந்து அப்புறம் எங்கள் ஐடிங்கர் இப்படி தொடப்பார் அதெல்லாம் பண்ணி காப்பேன் எல்லாமே பதுசாக இருக்கும் செட்டாக இருக்கும் எங்கள் ஐடிங்கிறது <laughs> அது மொத்தத்தையும் பண்ணிக்க அவர் உட்காருறது எப்படி பிரக்ஷாலம் பண்ணிக்கணும்னு எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பாரு அது சாதம் அது ஒரு வைதிக கருமாடா அதுக்கு ப்ராக்டிக்கலாக உக்காண்டு கா காட்டுவார் அத்தியும் எங்கள் ஐஷிங்க அது மாதிரியாக எதுக்கு சொன்னால் ஐஷிங்கருடைய அழகு இவ்வளோ உடம்பு இல்லை பிக்ஷை இல்லாத போது கூட தேஜஸ் இருக்கும் பாதராத்திரி திருவள்ளூர் அந்த மேலே கா கல் சாயங்காலம் ஜலம் தெளிச்சு வைப்பா வெறும் அப்படி காஷாயத்தை போட்டு வெறும் காஷாயத்தை ஒரு கல் மேலே போட்டு சாய்ஞ்சிருப்பேன் பழைய காலத்தில் ஆற்றுக்கு நடுவில் அந்த மொட்டை மாடியில் எப்படி ப்ரொஜெக்ஷன் இருக்கும் அங்கே நாலு ஜன்னல் இருக்கும் பாருங்க அதில் வர காற்று தான் அது அந்த அந்த நிலாகளாக வெளிச்சம் வரும் அந்த அந்த திண்ணையில் அடித்ததுன்னா வயசான சிங்கம் படுத்துருக்க மாதிரி இருக்கும் அப்பயும் அந்த திருமண காப்பு இல்லாதையே இருக்காது அந்த இருட்டில் அந்த நிலவு வெளிச்சத்தில் ஐடிங்கர் அப்படியே ஜொல ஜொலிச்சுன்னு பேர் ஐடிங்க நம்ம மீறி நாம் நினச்சோம் நமக்கு பதினெட்டு வயசுக்கு இந்த அழகு இல்லை ஐடிங்கர் எழுபது வயசில் எப்படி ஜொலிக்கிறார் அப்படின்னு நாம் கேட்டால் நீனாடா என்ன பார்த்துட்டு சொல்கிற எங்கள் ஆச்சாரியை பார்க்கணும்டா அவர் சொர்ண சுவாமின்னா சொர்ண சுவாமி அவர் உற்சவத்தில் போக மாட்டார் அவர் ஏன்னா எல்லாரும் என்ன பார்க்குறா பெருமாளை சேவிக்கிறது விட்டு போகிறதுன்னு அப்படிப்பட்ட தேஜஸ்வி எங்கள் சொர்ணசுவாமி சொர்ணசுவாமினா சுவர்ணசுவாமி அவர் கிருஷ்ணமாச்சாரம் தான் திருநாம் பேர் தான் கிருஷ்ணமாச்சார் அவருக்கு கிருஷ்ணன்னா கருப்புன்னு அர்த்தம் காஞ்சன கிருஷ்ணாபிக்யாம்னு எழுதுற அந்த ஸ்லோகத்தில் இது சேராத சேர்த்தி பேரை கிருஷ்ணன் வச்சுட்டா அவர் பார்த்தா சொர்ணமாக இருக்கார் அப்படின்னு அப்படின்னு எதுக்குன்னா இவன் பார்த்த உடனே சொல்கிறான் ஆயுதாச சுபுர்த்தாச எலும்புந்தோலுமாகவும் இல்லை அந்த நீளத்துக்கு தகுந்த அளவுக்கு உருட்டம் இருக்குது ஏன்னா இரும்பு சவுக்கு மாதிரியும் இருக்குது அதில் ஆனால் அது இரும்பு உலக்க மாதிரியும் தோன்றது அவனுக்கு பாகவகா பரிகோபமாக இது சர்வபூஷண பூஷாரா எல்லா பூஷணமும் இதில் ஆபரணத்துக்கு அழகு சேர்க்கும் பெருமாள் நம்பெருமாளை சொல்கிறாளே ரங்கத்தில் பெருமாளை சொல்கிற ஆபரணத்துக்கு இதை வச்சுட்டு தான் அவள் அந்த கட்டியும் சொல்லிருக்கா ஆபரணத்துக்கு அழகு சேர்க்குற ரங்கன் ரங்கனுக்கு ஆபரணம் தேவை பொன் குடத்துக்கு பொட்டு வைக்கணுமா என்ன அது ஏதாவது தேய்க்காத செப்பு பிதலையாக இருந்தால் அதுக்கு நூலை சுற்றி மஞ்சள் தடவை சந்தனம் வச்சா ஒரு அழகாக இருக்கும் அதுவே பொன் குடம் அதுக்கு என்னது பொட்டு வைக்கிறது பொட்டு வச்சாலும் தெரியாது அதில் <laughs> பொன் கலரில் அது மாதிரி சொல்கிறது தான் சர்வ இந்த தோலில் பூட்டப்பட்டு அதெல்லாம் பிரகாசிக்கணும் அந்த ஆபரணங்களுக்கு ஒரு அழகு சேர்க்கணும் சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம்னு பூ விபூஷிதாக அது ஏன் அலங்கரிக்கப்படவில்லை ஆபரணங்கள் ஏன் அலங்கரிக்கப்படவில்லைன்னு ஒன்று இன்னொன்று ராஜாக்கள் அந்த தேசத்தை நான் ஆக்கிரமிக்கிற வரை நான் வெத்தலை பார்க்க போட்டுக்க மாட்டேன் அப்படின்னு வா அது மாதிரி நீ யாரை ஏதோ ஒரு குடியை கெடுக்கிற வரை நான் பூட்டிக்க மாட்டேன்னு நினைக்கிறியா கிமர்த்தம்னு பூஷிதாக அர்த்தசப்தம் பிரயோஜனப்படும் நான் அந்த காய் அந்த டார்கெட்டை முடிக்கிற வரை நான் இதை பால் சாப்பிட மாட்டேன் அதை எற்ற வரை நான் தூக்கத்தை விட்டுடுறா இந்த டார்கெட்டை ஏற்ற வரை தூக்க முடியாது உடம்பு கெட்டு ஆம்பியால் பேசாத பசங்கிட்ட பண்ணாத பேல பேலன்ஸாக இல்லாத உத்தியோகம் பண்ணக்கூடாது அது என்னத்துக்கு நாம் ஆ சுகமாக இருக்கணும் தானே அங்கே பண்ணுறோம் இதுக்காக மொத்தத்தையும் அங்கே விட்டுறா பாருங்க எட்டு மணி நாடி சரியா அப்பா சொல்ல எட்டு மணி நாடிக்கே வேலை வேணாம் அஞ்சு மணி இதே சம்பளத்தை அஞ்சு மணி நாடி சரியாக வேலை பண்ணால் கொடுத்துடலாண்டா ஜனங்களுக்கு இவா மேலேயும் தப்பு இருக்குது அவா மேலேயும் தப்பு இருக்குது இவாலும் சரியாக வேலை பண்ணுறது இல்லை அதனால தான் அவனும் பத்து மணி நாடி உட்கார வைக்கிறான் நீ சரியாக வேலை பண்ணால் இதே சம்பளத்தை அஞ்சு மணி நாடி வேலை பண்ணால் கொடுக்கலாம் குடும்பத்துக்கும் வந்து பார்க்கலாம் அப்படின்னு சொல்லுவேன் அதனால் இந்த நான் தாம்பூலத்தை விட்டுடுறேன் அப்படின்னு சொல்லுவாள் ஏன்னா க்ஷத்ரியாள் ஒரு மனசில் வச்சுட்டோன்னா அதை தீர்மானம் பண்ணி அதை முடிக்கிற வரை வெறும் இருக்க மாட்டேன் நான் இதை விட்டுடுவேன் நான் பால் சாப்பிட மாட்டேன் நான் தாம்பூலம் போட்டுக்க மாட்டேன்னு சொல்கிற மாதிரி நான் என்ன காரியம் முடிகிற வரை நீ இதை பூ பூட்டிக்கு போகிறதில்ல அப்படின்னு அர்த்தம் அதனால் ஏதோ ஒரு காரியத்துக்காக வந்திருக்குங்கோ சர்வபூஷண பூஷார்காக கிமர்த்தம்ன விபூஷிதாக யுவாக்கியாம் சக தர்மாத்மா சுக்ரீவா அவன் என்ன சொன்னான் போய் பார்த்துட்டு வா அவன் வந்து பாலியோட பாலியோட ஆளாக பார்த்துட்டு வா அவா காமரூபிகளாக இங்கே வந்திருக்காளா பார்த்துட்டு வா இங்கிதத்தால் தெரிஞ்சுட்டு வா ஆபாஷணத்தால் தெரிஞ்சுட்டு தானே சொன்னான் அவர் சக்கியம் இவனுக்கு அந்த அளவுக்கு நம்பிக்கை இருக்குது இவா வந்து வாலி மனுஷா இல்லைன்னு இவனே சொல்லிட்டான் சுக்ரீவா நாசம் இச்சதி அப்படின்னு சொன்னான் இங்கேயே டிக்ளேர் பண்ணிட்டான் அப்படின்னா இவனுக்கு இவன் மேலே இருக்கக்கூடிய நம்பிக்கை அது யுவாபியாம் சக தர்மாத்மா சக்கியம் இச்சதி தசியமாம் சச்சிவம் விதி வானரம் பவனாத்மஜம் அவனுடைய சக்கியனாக நீ என்னை தெரிஞ்சுக்கொள் அதனால சுக்ரீவ பிரியகாமியாக நான் இந்த இடத்துல வந்திருக்கேன் நீங்கள் அப்படின்னு பேசிகிட்டே இருக்க அவன் ரெண்டு பேரும் வாயை திறக்கவே இல்லை அவள் பாட்டுக்கு வெறுமை உட்காண்டே இருக்கா நீங்கள் பேசுங்களேன் கொஞ்சம் என்னை பார்த்து நான் பாட்டுக்கு பேசிட்டே இருக்கேன் நீங்கள் பேசாதே இருக்குங்களே அப்படின்னு அப்போ அப்பயும் அப்பயும் வெறுமை இருக்க பெருமாள் அவன் மேலே பேச ஆரம்பிக்கிறான் சரி நாம் சொன்னது போகாது அவா ராஜகுமாராள் அவள் எவ்வளோ யோசிப்பாளோ அப்படின்னு ரெண்டாவது தடவையும் பேச ஆரம்பிக்கிறான் அப்போ பெருமாள் டக்குன்னு பார்த்துட்டு லக்ஷ்மணனை பார்த்து சொல்கிற நானுர்வேத வினீதஸ்ய நாயஜுர்வேத தாரிணா ந அசாமவேத விதுஷா சக்கியமேவம் பிரபாஷிதம் நூனம் வியாகரணம் கிருத்ஸ்னம் அனேன பௌதாஸ்ருதம் பகு வியாகரதானேன ந கிஞ்சித் அபசப்திதம் நமுகே நேத்ரயோர்வாபி லலாட்டேஜ புவோஸ்தவ ததா அந்நேஷ்வபி தோஷாக संविदितः क्वचित् अविस्तरम् असन्दिग्धम् अविलम्बितम् அவ்யதம் உரஸ்தங் கண்டகம் வாக்கியம் வர்த்ததே மத்தியமே ஸ்வரே இப்போ இந்த இடத்துல எடுத்துட்டா public speaker public speak speaker ஆறத்துக்கு ட்ரைனிங் அப்படிங்கிறா பத்தாயிரம் ரூபாய் அதுக்கு பணம் கட்டுங்கோ அப்படிங்கிறா ராமாயணத்திலே இருக்கு இந்த ஒரு இடத்துல பொதுவாக அந்த நாலு வேத வினீதஸ்ய அதை வந்து இந்த ஸ்லோகத்தை மட்டும்தான் பிரசித்தமாக சொல்லுவா இதை மீறி எவனாவது ஒரு பப்ளிக் ஸ்பீக்கராக ஒருத்தன் ஆகணும்னு ஆசை இருந்தால் இதில் சொல்லப்படாத கண்டென்ட் ஏதாவது ஒன்று தான் எவனாவது ஒருத்தன் புதுசாக சொல்ல முடியுமா பாருங்க அவர் என்ன சொல்கிறேன்னா முதல்ல ஒருத்தன் நல்ல பேச்சாளனாக வரணும்னா சப்ஜெக்டில் கண்டென்ட் நாலேஜ் முக்கியம் மற்ற குரல் நன்னா இல்லாமல் இருக்கலாம் எது வேணால் நன்னாமல் இருக்கலாம் இவன் நன்னா வாசவன் இன்னொன்று பாருங்க யார் சுக்ரீவன் அதால் தான் நம்ம பெரியவா என்ன பண்ணுவோம்னா பகவத்கிரகத்தில் ஒரு இடத்துலையோ ரெண்டு இடத்துலையோ தான் வானர சப்த பிரயோகம் இல்லைன்னா முதலிகள் தான் எழுதுவா முதலிகள்னா சிஷ்யாளுக்கும் பேர் வா ராமாயண பாத்திரத்தில் வானரமாக இருக்குவா எல்லாரையும் சொல்லுவா முதலிகள்னு போடுவா முதலிகள்னா பகவத் பக்தியை ராம பக்தியை முதலாக கொண்டவா அப்படின்னு அர்த்தம் அதனால் முதலியார் அது மாதிரி இல்லை அது ஜாதி பேர் இல்லை ஆகினாலே அங்கே இவன் நல்லா வாசிச்சிருக்கான் ருக்வேதத்தில் இவன் வினீதனாக இருக்கான் வினீதனாக இருக்கான்னு சொன்னால் நிறைய சிக்ஷிக்கப்பட்டவனாக இருக்கான்னு அர்த்தம் தானாக படிக்கிறது அதை தான் கொஞ்சம் தெரிஞ்சுட்டு ஆச்சாரங்கிட்டேருந்து இல்லை பூர்ணமாக யாரோ ஒருத்தரிடத்துல சொல்லி கொண்டவனமாக இருக்கான் வினீதனாக இருக்கான் எஜுர்வேதத்தை தரிச்சிருக்கான் எஜுர்வேதத்தை தரிக்கவே முடியாது அவ்வளோ கஷ்டம் கவலை பாயக்கூடியது அதை தரித்தவன மாதிரி இருக்கான் அது மாதிரியாக சாமவேதத்தில் வித்வானாக இருக்கான் இப்படி அப்படின்னா சாமவேதத்தில் வித்வானாக இருக்குது கஷ்டம்னு தெரியுது சிஆர்எஸ் வேதம் <laughs> அப்படின்னு சொன்னால் சக்கியமேவம் பிரபாஷித்தம் அதனால் அப்படிப்பட்டவன் இல்லாத மாதிரி இவனை மாதிரி பாஷித்தும் இல்லை பிரபாஷித்தம் மொத்தம் உபசர்க்கம் இருக்குது பாருங்க வந்துருக்கலாம் அது மாத்திரம் இல்லை இவன் நல்ல வியாகரணம் வாசிச்சிருக்கான் வியாகரணம் கௌமுதி மாத்திரம் வாசிக்கல இவன் மகாபாஷம் வரை வாசிச்சிருக்கான் நவ வியாகரணம் நூனம் கிருஷ்ணம் கிருஷ்ணம் வியாகரணம் இவனால் படிக்கப்பட்டிருக்கு அனேன பகுதா வியாகரணம் சொந்தமாக படிக்கக்கூடாது அங்கம் இல்லை அங்கம் அது வேதாங்கம் அது நானாக படிக்கிறேன்னு படிக்கப்படாது அதனால் பகுதா சுதம் வியாக்கரணம் படித்தம் சுத்தம் அதுக்காக அதை போட்டிருக்கேன் நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் கொஞ்சம் படிச்சுக்கிறது முன்னாடி நானே பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்கிறது அது கூடாது பொதுவாக ஆரம்பம் கொஞ்சம் படிச்சுட்டு அப்பா சொல்லுவேன் கொஞ்சம் படிச்சுட்டான்னா அப்புறம் அவன் சர்வஜாக அந்த எண்ணம் வந்துடும் அப்படின்னு சொல்லுவேன் இவன் அப்படி இல்லை நூனம் வியாக்கரணம் கிருஷ்ணம் அனேன பௌதாசுதம் ஒரு தடவை வியாக்கரண வாசம் இல்லை இவன் பூர்ணமாக வாசிக்கலாம் ஏன்னா சம்ஸ்கார விஹீனஸ்ய வாசம் அர்த்தாந்தரங்கதாம்னு அனுமார் சொல்கிறேன் சீதையை பார்த்தபோது நல்ல புத்திசாலி நன்னா வாசிருக்கான் அவனுக்கு பேசி வழக்கம் இல்லை பேசி வழக்கம் இல்லாதவன் பேசினான்னா தப்பு வந்துகிட்டே இருக்கும் அதில் உச்சரிப்பு சரி இருக்காது எத்தனையோ தோஷங்கள் வரும் அது அவன் நான் அவனுக்கு அறிவு இல்லாததால் வர தோஷம் இல்லை சம்ஸ்காரம் இல்லாததால் வர தோஷம் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இவன் நன்னா வாசிச்சிருக்கான் வியாக்கரணத்தை பூர்த்தியாக அதாவது இந்த வியாக்கரணம்னு சொல்கிறது மற்ற அங்கங்களுக்கும் உபலட்சணமாக வச்சுக்கணும் வச்சுருக்கான் பகு உமக்கு எப்படி தெரியும் அப்படின்னு சொன்னால் பகு வியாகரதானேன பகு வியாகரத அனேனா ந கிஞ்சித்து அபசப்தித்தம் அபசப்தம் ஒன்று கூட இல்லை இவங்கள ஒரு பதம் கூட வியாகரணத்துக்கு ஒவ்வாததாக ஒன்று கூட இல்லை அபசப்தம் இல்லை அப்படி இருக்குது அது மாத்திரம் இருக்குது நன்னா பேசுவா இங்கிதத்தால் தெரிஞ்சுக்க வேண்டியிருக்கும் அவனே என்ன சொல்லிருக்கான் இங்கிதத்தாலையும் தெரிஞ்சிடுவா கேவலம் ஆபாஷனேன்னு அறிஞ்சிடுவாவா யாரான்னு இங்கிதத்தை தெரிஞ்சுடுவா அஞ்சு நிமிஷம் பேசிட்டு ஓடி வந்துடாதே ரொம்ப நாள் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி அமைச்சிருக்கான் அவன் அப்போ இங்கிதத்தை முகத்தில் நேத்திரத்தில் லலாட்டத்தில் எங்கேயுமே அங்கத்தில் இவனுக்கு அவன் பேசுறதுக்கும் அங்கத்துக்கும் வித்தியாசம் இல்லை ஆர்ஜவம் இருக்குது இவன்கிட்ட ஆர்ஜவம் இருக்குது செம்மையாக வார்த்தை சொல்கிறான்னு சொல்லுது இவன் பேசுகிற பேச்சு சந்தேகத்தை கலப்புற மாதிரி இல்லை அதாவது அது கிளாரிட்டியோடு இருக்கு அவன் என்ன சொல்ல வரானோ இவனை விட பெட்டராக அவத்தனால சொல்ல முடியாது அவன் சொல்ல வந்த விஷயத்தை அவ்வளோ கிளாரிட்டியோட சொல்கிறான் தேவையில்லாததை சொல்லவே இல்லை அவன் சொல்கிற வார்த்தையில் ஒரு வார்த்தை கூட இது பிரயோஜனம் இல்லாத வார்த்தை வந்த காரியத்துக்கு தேவையில்லாத வார்த்தை ஒரு வார்த்தை இதில் இல்லை அனாவசியமாக சுருக்கவும் மாட்டேங்கிறான் அனபேட்சித விஸ்தாரமும் இல்லை அபேட்சத்து அபேட்சிதத்தை விடவும் இல்லை அவன் அவ்வளோ நன்னா பேசுகிறான் அது மாத்திரம் இல்லை நடுத்தர குரலில் பேசுகிறான் ரொம்ப உறக்கவும் கத்தலை ரொம்ப மொல்லவும் பேசலை குரல் நடுத்தரமாக இருக்குது இதெல்லாம் அது அது தவிர சொல்கிறேன் அழகாகவும் இருக்குது குரல் அப்படின்னு சொல்கிறேன் அது நம்மக்கிட்ட கிடையாது அது பகவானாக தான் முடியும் காக்கா குரல் மாதிரி இருந்தால் ஒன்றும் படிக்க முடியாது அது வேணால் நம்மளால் சம்பாதிக்க முடியாது மீதி இது இந்த இது மொத்தம் சொல்ல ஒன்று ஒன்றும் சம்ஸ்காரம் அவடத்தில் இருக்குது சம்ஸ்கார கிரமசம்பன்னாம் இன்னும் அதிருதாம் அவிளம்பினி அவிளம்பித்தாம் அதாவது பேசிட்டே இருப்பா தடால்னு அஞ்சு நிமிஷம் கட கட கடகடான்னு பேசுறது தடால்னு ரெண்டு நிமிஷம் அப்படியே ஸ்லாக் ஆகி பேசுறது எச்சையை மூழ்கிண்டு எச்சையை மூழ்கிண்டு சப்தம் தெரியாமல் தெரியாத பாஷை பேசுகிற மாதிரி பேசுறது அதிக ஸ்பீடும் கூடாது பேசுகிறதுல அதிக ஸ்லோ ஸ்லோவாகவும் பேசக்கூடாது மீடியமாக இருக்கணும் அதிக நம்மக்கிட்ட அதிகம் இருக்குது எங்கள் அப்பா அது இன்னும் மூணு பங்கு ஸ்பீடு இருக்கும் இவ்வளோ நேரம் முடிச்சுட்டு போயிடுறாரு சொல்ல வந்த விஷயத்தெல்லாம் கட இது புரியலடா உனக்கு அப்படின்னு அது இது புரியலையாடா உனக்குறதே அவ்வளோ வேகமாக சொல்லுவார் ஏன்னா அவருக்கு அந்த வேகம் ஓடுறது பாருங்க அதுக்காக வார்த்தை ரொம்ப வேகமாக இருக்கக்கூடாது வார்த்தை ரொம்ப ஸ்லோவாகவும் இருக்கக்கூடாது நடுத்தரத்தில் இருக்கும் அதிருதாம் அவிளம்பித்தாம் அது மாதிரி உச்சாரயத்தி கல்யாணி அவனை விட மங்களமான ஒரு சொல்லை அதுக்கு மேலே எடுத்து போட முடியாது ஒரே சொல்ல செத்து போட்டா அப்படின்னு சொல்லலாம் திவங்கதகான்னு சொல்லலாம் இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் ரெண்டுத்துக்கும் ஒன்று தானே இருக்குது அப்படின்னு சொன்னால் இது ரெண்டுத்துக்கும் எவ்வளோ வித்தியாசம் இருக்குது அவன் சொல்கிறான் பெருமாள் விஷயத்தில் அந்த கம்பன் இருக்கான் பாருங்க அவனுக்கு மங்களமான வார்த்தை அவனை மாதிரி ஆக்சுவலாக கம்பராமாயணத்தை தெரிஞ்சிக்க வேண்டியது மங்களமான வார்த்தை எப்படி பயன்படுத்துறதுன்னு நாம் அந்த பொதுவாக சொன்னால் அவன் நடப்பினமாக இருக்கான் ரொம்ப கஷ்டத்தில் இருக்கவாளை பார்த்தா நாம் என்ன சொல்லுவான் அவன் நடப்பினமாக இருக்கான் நடக்கிற பிணமாக இருக்கான்னு சொல்லுவான் அவன் சொல்லலை இயந்திர பாவை வைப்பான் ராமனை சொல்கிற போது அந்த காலத்தில் ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் இல்லை அப்போது ரொபாட்டிக் என்ஜினியரிங்கும் இல்லை இயந்திர பாவை வைப்பான் சீதை பர சீதை ஆசிரமத்தில் காணும் என்று சொன்னால் விட்டு அவன் நடந்து பார்க்குறான் சுற்றி இடத்த கோதாவரியை போய் பார்க்குறான் மரங்களை போய் பார்க்குறானே அப்போது இயந்திர பாவை ஒப்பான் நாம் இருந்தேன் நடப்பணமாக இருந்தான் ராமன் அதுவும் ராமன் பக்கத்தில் அப்படி சொல்லலாமா பொது மனுஷன் விஷயத்திலே திவங்கதகான்னு சொல்லணுமே தவிர அது மாதிரி நான் ஆச்சாரியின் திருவடியை அடைந்தார் இப்படி தான் எழுதணும் போயிட்டேர் அப்படின்னா என்ன அர்த்தம் போயிட்டேர் எங்கே போயிட்டார் மல்லேஸ்வரம் இதுக்கு மார்க்கெட்டுக்கு போன மாதிரி சொன்னால் எப்படி இருக்குது அப்படின்னு சொன்னால் அதை மங்களமான வார்த்தை அதுவும் ராமன் விஷயத்தில் பயன்படுத்துகிறோம் பெருமாள் விஷயத்தில் பயன்படுத்துகிறோன்னு இயந்திர பாவை ஒப்பா இது என்ன அது அவன் காலத்தில் கண்டிப்பாக அதெல்லாம் இருந்திருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை இயந்திர பாவை இருக்கிறது இல்பொருள் இன்றைக்கி நம்ம பிரகாரம் அது வந்து நடக்கிறது இல்பொருள் ஓமை இல்லை காலத்துக்கு தகுந்த மாதிரி மாறுறது பாருங்கள் இப்போது விமானத்தில் பெருமாள் எழுதினர் லங்கையிலேருந்து அப்படின்னு சொன்னால் ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் முன்னாடி இருக்கிறவன் ஏண்டா ஒரு பஞ்ச தூக்கி போட்டாலே கீழே உள்ளது இது ஏதோ இந்து மைத்தால் இருக்குதுடா அப்படின்வான் அது எப்படி அதுவும் என்னன்னா லங்கை எங்கே இருக்குது அயோத்தி எங்கே இருக்குது ஏறினர் கொஞ்ச நாடி பேசுகிறா லங்கா இதுவை பாரு ராஜதானி பிதுர் மாமா பிது போய் எவ்வளோ நாளாச்சு ராஜதானி பிது விண்டோ சீட்டில் உட்காந்துருக்க போல இருக்கு அங்கே பாரு எங்கள் அப்பா ஊர் வந்துடுத்து பாரு அப்படின்னு இப்போ ஒரு நூறு வருஷம் முன்னாடி இப்போ வேணால் ஜனங்கள் ஒத்துப்பா விமானம்னா ஒத்துப்பா ஒரு நூறு நூற்றம்பது வருஷம் முன்னாடி இதை படித்தானா அது எப்படி ஒரு பஞ்சை போட்டாலே கீழே விடுறது இத்தனை வானர வீரர்களோட அது வேற அவர் சொல்கிற அது அந்த விமானம் குறுக்கிக்கலாம் பெருக்கிக்கலாமா மனுஷாளுக்கு தகுந்த மாதிரி இன்னும் அது மாதிரி விமானம் வரல பேசஞ்சருக்கு தகுந்த மாதிரி அதை பெருசாக்கிக்கலாம் சின்னதாக்கிக்கலாம் அப்படின்னு எழுதுற அதுக்கு ஒரு சர்க்கம் சுவாமி ஒரு விமானத்தை வர்ணிக்கிறதுக்கு ஒரு சர்க்கம் எழுதி வச்சிருக்க இப்போ ஒரு நூறு வருஷம் முன்னாடி சொன்னால் எவனாவது ஒத்துப்பானா சொல்லுங்க இப்போ விமானம் இருக்கே ஒரு வேளை அன்னைக்கு அது இருந்துக்கலாம் நமக்கு நினைக்க தோணும் அதாவது நம்ம காலத்தில் ஒன்று இல்லைன்றதுனால அது இல்லைன்னு சொல்லிடப்படாது அதுக்காக எதுக்கு சொல்லணும் அவன் இயந்திர எனக்கு நினச்சி நினச்சி ஆச்சரியப்படுவான் ராமன் வந்து நாம தான் அது சொன்னால் கூட நமக்கு சொல்லிட்டோமே ஐயோ ராமன் அதுவும் பொதுவாகவே சொல்லுவான்டா நடப்பணமாக இருக்கான்னு ராமன் விஷயத்தில் இப்படி பதப்பிரயோகமானு கூட நாம் நன்னா எழுதி நாம் நன்னா எழுதிட்டோன்னு நினச்சிப்போம் அப்படின்னு நினச்சிட்டா அவன் அவனுக்கு ஏதோ யோ அவன் காலத்தில் அது இல்பொருள் உண்மையாகத்தான் இருந்திருக்கும் ஒரு மனுஷன் இல்லாத நடக்கிற பொம்மை இருந்தால் அது எப்படி இருக்குமோ அப்படி ராமன் இருந்தான்னு எழுதுகிறான் அதுக்காக இவங்கிட்ட சம் சம்ஸ்கார சம்பன்னமாக இருக்குது இவனுடைய வார்த்தை அது மாதிரி இல்லாத உச்சாரயதி கல்யாணியும் வாஜம் ஹிருதயஹாரிணியும் என் மனசை இழுக்கிறது என் ஹிருதயத்தை இழுக்கிற மாதிரி இருக்கு என்னுடைய வார்த்தை ஒரு அபசப்தம் இல்லாத மாதிரி இல்லை கல்யாணமான மங்கள சொல்லையே அவன் உபயோகப்படுத்துகிறான் அதனால் அவன் சொல்கிற இவனை தூதுவனாக வச்சுன்னு இருக்கிறவனுக்கு எந்த காரியம் தான் சித்திக்காது அப்படின்னா சுக்ரீவனை சொல்லலை அவன் புரியுறதா இவனை தூதுவனாக வச்சுன்றவனுக்கு அவன் காரியம் தான் சித்திக்காதுன்னா நாம தூதுவனாக்கிக்கணும்னு அர்த்தம் <laughs> புரியுறதா அதாவது இவனை நன்னா புத்திசாலியாக இருந்தான்னா என்ன பண்ணுவானா எங்கள் ஆஃபீஸுக்கு வந்துடுறியான்னு கூப்பிட்றாள் அவன் ஏதோ அவன் ஆஃபீஸ் வேலையாக நம்ம ஆஃபீஸுக்கு வந்தா அவன் வேலை பண்ணுறத பார்த்துட்டு எங்கள் ஆஃபீஸ்லேயே சேர்த்துக்கிறியா அப்படின்னு கேட்குறவா இருக்காளோ அது மாதிரி இவனை பொதுவாக சுக்ரீவனுக்கு என்ன காரியம் தான் நடக்காதுன்னு பெருமாள் சொல்லலை இவனை தூதுவனாக வச்சுன்னு இருக்கிறவனுக்கு காரிய சித்தி அந்த சுவாமிக்கு இவன் தூதுவனா எவனுக்கு தூதுவனா இவன் இருக்கானோ இவனுடைய சுவாமிக்கு எந்த காரியம் தான் நடக்காது அப்படின்னா இவனை நாமும் நம்ம தூத்துக்குனா ஆக்கிக்கணும் அப்படின்னு அப்பயே பெருமாள் சக்கியத்துக்கு அவதாரிக்கு வச்சுட்ட ஆகினாலே அப்புறம் சொல்லாலே யார் யார்கொழி சொல்லின் செல்வன் அப்படின்னு சொன்னான் இன்னைக்கு வரை யாராவது நல்லா வாக்மியா இருந்தால் தமிழ்நாட்டில் அந்த புஸ்தகத்தை கொளுத்தினா கூட அவனுக்கு சொல்லின் செல்வன் தான் கொடுக்குறா பொதுவாக தமிழ்நாட்டில் தமிழில் இப்போ நன்னா பேசக்கூடியவனாக இருந்தானா அவனுக்கு சொல்லின் செல்வன் பட்டம் கொடுக்குறா அனுமாருக்கு கம்பன் சொன்னேன் பெருமாள் கொடுத்த பட்டம் அது அதை அவன் சொல்லின்னு செல்வன்னு கம்பன் உபயோகப்படுத்தினா அதை தான் இன்னைக்கு வரை சொல்லிட்டுருக்கா அப்படின்றக்கூடிய அளவுக்கு தான் ஏவம் விதோ எஸ்ய தூதா நபவேத் பார்த்திவசிய தூ சித்தியந்தி கதம் தஸ்ய காரியானாம் கதையோனக சரி நீ இப்போ லக்ஷ்மணா நீ பேசு தாராளமாக பேசலாம் இவங்கிட்ட பேசு அப்படின்னார் விதி தோனோ குணாகா வித்வன்னு இப்போ என்ன முதல் வித்வன்னு சம்போதனம் லக்ஷ்மணன் இவரை பார்த்து அனுமாரை பார்த்து சம்போதனம் வித்வன்னு தூதுவனா வந்தவனே எதுவும் இல்லை வித்வன்னு கூப்பிடுறார் முதல் சம்போதனம் லக்ஷ்மணன் வித்வானேன்னு கூப்பிடுறார் யாரு அனுமார வித்வன்னு சுக்ரீவசிய மகாத்மனா தமேவஜாவாம் மார்காவா சுக்ரீவம் பிளவகேஸ்வரம் நாங்களும் அவரை தான் தேடிட்டு இந்த இடத்துல வந்திருக்கோம் நீர் யாருடைய தூதனோ வித்வானே நீர் யாருடைய தூதனோ நாங்கள் யார் தூதுவராக நீர் வந்திருக்கிறோ அவரை தேடிண்டு தான் நாங்கள் ரெண்டு பேரும் வந்திருக்கிறோம் கிமர்த்தஞ்ச வனம் துர்க்கம் பம்பா கானனமண்டிதம் ஆகதஸ்தானுஜோ கோரம் நானாவியால மிருகாயுதம் இந்த இடத்துக்கு நீங்கள் ரெண்டு பேரும் எதுக்கு வந்தங்கோ உங்களுக்கு என்ன இங்கே வந்து எங்கள் கிட்ட ஹெல்ப் வாங்கிக்கிற அளவுக்கு உங்களுக்கு என்ன ஆச்சு எதுக்காக நீங்கள் இங்கே வந்திருக்கீர்கள் அப்புறம் ராஜா தசரதோ நாமன் ஆரம்பிக்கிறார் லக்ஷ்ம யார் லக்ஷ்மணன் அவரிடத்துல அப்போ ஆரம்பத்துலேருந்து விஷயத்தெல்லாம் சொல்கிறதுக்கு ஆரம்பிச்சு ராஜா தசரதோ ராமன் ஆரம்பித்து அங்கங்கே ராமாயணத்துக்குள்ளே ஒரு குட்டி ராமாயணம் இருக்கும் அதுவரை இதுவரை அப்படின்னு போடுறான் பாருங்க ரீகேப் அப்படின்னு ஒவ்வொருத்தர் இடத்துல பேசும்போதும் அதுவரை ரீகே ஏன்னா படிக்கிற வாழ்க்கை மறந்து போடுன்றதுக்காக அது இருக்கா மாதிரி இருக்குது ராஜ்யா பிரஷ்டா வனே வஸ்தும் மயா சார்த்தம் யாகதா அதுக்கு மேலே அவன் எவ்வளோ புத்திசாலி அப்படின்னா நாம் ஆரம்பிச்சுட்டா பேசுகிறவாள் கேட்கிறவா புத்திசாலியாக இருந்தால் பேசுகிறவாளை பேச வைப்பாள் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக அவன் ராஜா தசரதோ நாமன் ஆரம்பித்து கதை சொல்லிட்டே வரானா லக்ஷ்மணன் சொல்லிகிட்டே இருக்கிறதுக்கு இவன் முகத்து இங்கீதத்தை வச்சுட்டு மேலே பேசுகிறான் தான் நினச்சபடி பேசல அவன் அனுமானம் பண்ணா இது மாதிரி ஆச்சு எங்களை காட்டுக்கு வரம் கேட்டா அதனால் நாங்கள் காட்டுக்கு வந்தோம் அப்படின்னு சொன்னால் ஆம்பியா எங்கே அப்படின்னு அவன் யோசிக்கிறான் இப்போ நீங்கள் ரெண்டு பேர் தான் நமக்கு சீதை வந்திருக்கணுமே பாரியா பத்னியாக இருக்கும்போது அவன் கண்ணு காட்டுக்கு வந்தோம் அப்படின்னா இப்போ உங்கள் கூட ஸ்திரீ இருக்கணுமேனு அவன் கண்ணை காலை பார்க்குறான் அதுக்கு இவர் பதில் சொல்கிறார் இப்போ அடுத்தடுத்த சென்டென்ஸு ஆரம்பித்தது லக்ஷ்மணன் முடித்து வச்சது அனுமார் அந்த கதையை சொல்கிற கதையை முடித்து வச்சது அப்போது நீ எதுக்கு வந்த வரவே வர தேவையில்லாதவா இங்கே வந்திருக்க நீ வரவாண்டா நீ வந்திருக்க வர வேண்டியோ வரலன்னு அர்த்தம் அவன் புருவத்தால் பேசினான் அவன் அவனு பார்த்து பார்த்துன்னு பதில் சொல்கிறார் அப்போது அவள் பாரியா அபகிருதா ராட்சசேன அபகிருதா ராட்சசனால பாரியே போயிருக்கா அப்போ என்னாச்சுன்னா ஏற்கனவே எதுக்காக வந்திருக்கோன்றதையும் சூச்சிட்டான் நீ எதுக்கு வந்த ஏன்னா அவன் தான் லோகத்தையே காப்பாற்றுற மாதிரி உடம்போடு அவனுக்கு அவன் ஆம்பியால் காப்பாற்ற முடியாதா நீ எதுக்கு வந்த அப்படின்னு சொன்னால் அகமஸ்யாவரோ பிராத்தா குணயுக்தாசிய முபாகதா கிருதஜஸ்ய பகுஜஸ்ய லக்ஷ்மணோ நாம நாமதா தானே சொல்லிக்கிறது போது அகமஸ்யாவரோ பிராத்தா குணயுக்தாசிய முபாகதா கிருதஜஸ்ய பகுஜஸ்ய லக்ஷ்மணோ நாம நாமதா அங்கே ராமாயணத்துக்கு அங்கே சொன்ன மாதிரி வியாகரணம் மொத்தம் சம்ஸ்கிருதத்தில் எவனுக்கு ஒரு லட்சம் ஸ்லோகத்தில் உபஸ்திதி இல்லையோ அவன் பண்டிதன் இல்லைன்னு ஒரு ஸ்லோகம் சொல்லுவாள் எவனுக்கு ஒரு லட்சம் ஸ்லோகம் மனப்பாடம் இருக்கணும்னு அவசியம் இல்லை இந்த ஸ்லோகம் அவனால் படிக்கப்பட்டதாக இருக்கணும் சொல்லும்போதே இது கேட்டதுன்னு தெரியணும் உபஸ்திதி இருக்கணும் ஒரு லட்சம் ஸ்லோகம் எவனுக்கு உபஸ்திதி இல்லையோ அவனுக்கு சம்ஸ்கிருத பண்டிதன் இல்லை அப்படின்னு ஏன் அப்படின்னு சொல்கிறான்னா ஓ சூத்திரத்தில் நிறைய இடத்துல என்ன பண்ணுற நம்ம ஆச்சாரியால் ஸ்ரீசூக்தியில் அவ்வளோ இருக்குது இதை மாதிரி ஒரு சஷ்டி சஷ்டியை பற்றி விபக்தியை பற்றி எழுதியிருக்கா அது ஏகசதம் சஷ்டி அர்த்தாகனு எழுதிட்டு விட்டுட்ருக்கா அப்பாஸ்டபி எஸ் இருக்கு ஆறாம் வேற்று ஒரு சிக்ஸ்த்து கேஸ் டெர்மினேஷனுக்கு நூறு அர்த்தம் இருக்குன்னு எழுதி விட்டுட்ருக்கா சந்தர்ப்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்கோ அப்போ சந்தர்ப்பத்தை எங்கே பார்க்குறது சந்தர்ப்பத்தை அதுக்கு தான் சொல்கிறா வியாக்கரணம் நன்னா தெரிஞ்சுருக்கணும் அப்படின்னா சாகித்யம் வாசிக்காத வியாக்கரணம் வாசிக்கப்படாது இந்த ப்ரொசீஜர் வச்சுருக்கிறதுக்கு காரணம் நான் சாகித்யம் வாசிட்டு வியாக்கரணம் வாசிட்டேன் இனிமேட் நான் சாகித்யம் வாசிக்க மாட்டேன்னு சொல்லப்படாது சாகித்யம் வாசி வியாக்கரணம் வாசிட்டு மறுபடியும் சாகித்யம் வாசிக்கணும் ஏன்னா இது ஒன்றுக்கு ஒன்று இலக்கியமோ இலக்கணமோ ஒன்னோட ஒன்று இது பண்ணுது அப்போ அவனால் ஏகசதம் சஷ்டியர்த்தாக ஒரு நூறு வருஷம் இருக்குது சஷ்டியர்த்தத்துக்கு அவர் அதாவது தான் அவர் சேஷே சஷ்டின்னு சொன்னார் பிரதமைக்கு தித்தியைக்கு திருத்தியைக்கு சதுர்த்திக்கு பஞ்சமிக்கு சப்தமிக்கு அர்த்தம் சொல்லிட்டு சஷ்டிக்கு வந்து இது இது விட்டு போனதுக்கெல்லாம் சஷ்டிக்கு அர்த்தமாக வச்சு விட்டு போனதுன்னு சொன்னதை தவிர அவர் சம்பந்தே சஷ்டின்னு சொல்லலை இவ்வளோ எழுதின அதிகரணத்தில் கரணே திருத்தியா கர்த்திருக்கரண யோஸ்தியா இப்படிலாம் எழுதியிருக்காரு சப்தம் அதிகரணேஜா அப்படின்னு எழுதியிருக்காரு சம்பந்தே சட்டின்னு எழுதினா என்ன பொறுத்து எழுதலை வந்தவா வராதவா சீர்வாடி களிமின்பாட பொண்ணுக்கு மாமியார் பிள்ளைக்கு மாமியார்லாம் சொல்லுவோம் கொஞ்ச நாடி அதுக்கு மேலே அவருக்கு அவருக்கு என்ன ஆச்சு அவருக்கு சம்பாவனை போகணும் மா இவா இருந்தான்னா அவா இருந்தான்னா கடைசியில் அவன் அசிஸ்டண்ட்டை ஏதோ அவன் தேங்காய்க்கு மஞ்சள் தடவை சொல்லிருப்பேன் அவன் மஞ்சள் தடவை வரை சித்தி பெரியமா எல்லாம் சொல்லிட்டு இருப்பேன் மேலே அவன் ரெடி ஆகிட்டான்னு வச்சுக்கோ வந்தவா வராதவா சீர்வாடுன்னு சொல்கிறேன் அதை மாதிரி இவ்வளோ எழுதின மனுஷன் மற்ற கேஸ் டெர்மினேஷன்லாம் எழுதினவர் இதை ஸ்பஷ்டமாக எழுதினான் சப்தம் அதிகாரம் நேச்சான்னு எழுதினவருக்கு ஷஷ்டியை சம்பந்தே சஷ்டின்னு எதுனா இல்லை அது நிறைய இருக்குது இங்கே சந்தர்ப்பத்தால் தெரிஞ்சுக்கோன்னு சூத்திரக்கார இருக்கே விட்டு போனது ஷட்டிக்கு மீந்தி சொல்லாமல் அதாவது சேஷம் அப்படின்னு சொன்னால் மீதி கேஸ் டெர்மினேஷனுக்கு நான் சொல்லாத விட்டதெல்லாம் ஷட்டிக்கு அது கணக்கு ஒன்று ரெண்டு மூணு இருந்ததுன்னு வச்சுக்குமே ஒரு சமஸ்த பதத்தை போட்டு சொல்லிட்டு இருப்பார் அது அளவு கடந்து இருக்கவே தான் அவர் விட்டு இருக்க நீ சந்தர்ப்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ அப்படின்னு அவர் சொல்லிருக்க அது கர்த்தாவை சட்டி சொல்லும் கர்மாவை கர்ணி சட்டி சொல்லும் கரணத்தை சட்டி சொல்லும் சதுர்த்தியர்த்தத்தில் சட்டி வரும் அதெல்லாம் மக்கியம் மமா அப்படியே வருது வாங்க அதில் வரும் அது அதுக்கப்புறம் உச்சரிக்கிறதுல உச்சரிக்கிற சப்தத்தில் ஆப்தசிய வாக்கியம் என்னன்னா ஆப்தேன உச்சரித்தம் வாக்கியம்னு அர்த்தம் நிறைய மத்தியம பதத்தை விட்டு அந்த இடத்துல சஷ்டி வரும் சமவேதத்துவத்தில் சஷ்டி வரும் அது மாதிரியாக விசேஷணத்தில் சஷ்டி வரும் விசேஷத்தில் சஷ்டி வரும் இப்படின்னு ஒரு ஐம்பத்தஞ்சு எழுபத்தஞ்சு போட்டுட்டு சரி இப்படி தான் இருக்குமோன்னு நாம நினச்சோமானா சாது போத பிரகடனத்தில் மீதி நீ ஒரு ஸ்லோகம் வா ஸ்லோகம் வாசிக்கோ அப்படின்னு சொல்கிறா அதில் இந்த அபிப்பிராய அர்த்தம் விட்டுருக்கா நம்ம பெரிய அப்படின்னா அவா நம்ம பெரியவா அவா சமவேதத்தில் வரும் கர்த்தாவில் வரும் கர்ணத்தில் வரும் சதுர்த்தி அர்த்தத்தில் வரும் சம்பந்தார்த்தத்துல வரும் சம்பந்தார்த்தத்துல பிராயேன வரும் சமவேதத்துல வரும் விற்த்தியில் வரும் உச்சரிக்கிறது என்கிற சப்தத்தில் வரும் அப்படின்னு மொத்தத்தையும் சொல்லிட்டு வந்துட்டு கடைசியில் மீதிய ஒரு ஸ்லோகம் ஸ்லோகத்தை வாசி நீங்கள் தெரிஞ்சுக்கோ அங்கே சந்தர்ப்பத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோ அர்த்தத்தில் வரும் அது ஆதி சப்தத்தில் இங்கே அகமஸ்ய அபரோபிராத்தா மற்றவாலாம் என்ன பண்ணிருக்கான்னா அப்படியே அர்த்தம் பண்ணிருக்கா மற்ற வியாக்கியானத்தில் நம்ம பெரியவா என்ன பண்ணிருக்கா அகமஸ்ய அபரோபிராத்தா குணைதாஸ்யமுபாகதா இவர் இவருக்கு நான் தம்பி குணங்களுக்கு ஈடுபட்டு கைங்கரியம் பண்ண வந்தேன் அப்படின்னு இருக்குது அப்போ தம்பின்றதுக்காகவும் நான் கைங்கரியம் பண்ண வந்தேன் குணங்களுக்கு ஈடுபட்டும் கைங்கரியம் பண்ண வந்தேன்னு அர்த்தம் ஆகிடும் அப்போ ரெண்டு காரணத்துக்காக கைங்கரியம் பண்ண வந்தேன்னு ஆகும் அப்போ அதுலேருந்து என்னதுன்னா பகதாத் ராமனா தான் நான் வந்திருக்க மாட்டேன் இவ்வளோ வந்திருக்க மாட்டேன் வரத்துக்கு சான்ஸ் ஃபிஃப்டி ஃபிஃப்டி உண்டு அப்படின்லாம் ஆகும் ஏன்னா காரணம் ரெண்டு சொல்லிட்டா அந்த காரணத்தில் ஒன்றும் இல்லைன்னா காரியத்துலேயும் ஒன்றும் இல்லைன்னு ஆகிடும் இவ்வளோ யோசிக்கிறா அவன் வந்தவன் அப்படி இல்லை அவன் தாங்க உனக்கு தான்டா பதினாலு வருஷம் சொன்னால் எனக்கு எங்கடா பதினாலு வருஷம் சொன்னால் நீ நீ நூறு வருஷம் இங்கே தான் தொய் வருஷ சதம் ஸ்திதே அகம் சர்வம் கரிஷியாமி நான் கேலண்டர் பதிமூணு வருஷம் ஆச்சு பன்னெண்டு வருஷம் ஆச்சு பதினோரு வருஷம் நான் கேலண்டர் கிழிச்சா மன்னி தமைய சுகப்படுவான் போய் சேர்ந்தாலத்துக்கு கேலண்டர் கிழித்த தள்ளையெழுத்துக்கு இன்னும் இவ்வளோ நாள் தூங்காத இருக்கணுமா இவ்வளோ நாள் பாடி கார்டாக இருக்கணுமான்னு நான் கேலண்டரை கிழிக்கிறவன் இல்லையான்னு சொல்கிறானே நீ நகரஸ்தோ வனஸ்தோவா நீ நகரத்தில் இரு வனத்தில் இரு எனக்கு என்னாச்சு நான் சுவாமி இருக்கிற இடத்துல தாசன் இருக்கணும் கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கணும் ஏன்னா தொய் வருஷம் உனக்கு பதினாலு வருஷம் எனக்கு பதினாலு வருஷம் இல்லை வருஷ சதம் ஸ்திதே அகம் சர்வம் கரிஷ்யாமி ஜாக்கிரதா நீ தூங்கின்று முடிச்சென்று நீ எந்த நிலையில் இருக்கியோ சர்வதேச சர்வகால சர்வாவஸ்தோஜிதமான கைங்கரித்த பண்ணுறது என் சொரூபம் இது தோல் தீண்டியான இது அபிப்பிராயார்த்தே ஷஷ்டி அவ அபிப்பிராயார்த்தே ஷஷ்டின்னு கூட அங்கே எழுத மாட்டாவா அவர் ஒருபடி நினைத்திருப்பார் நான் ஒருபடி பகவத் விஷயம் இங்கே ஒரு ஷட்டிக்கு அபாஸ்டபிஎஸ்க்கு அவ வியாக்கியானம் எழுதுறா அவ அனுமாரை பார்த்து இவர் சொல்கிறான் அவர் ஒருபடி அவர் கல் மேலே ஏழுருக்கார் சுவாமி யார் ராமன் இவன் கீழே நிற்கிறான் கல் மேலே ராமன் இருக்கார் இவன் கீழே நிற்கிறான் அவர் எதிர நிறுந்துட்டு பேசிட்டு இருக்கார் அவன் புருவத்தை வளைச்சுட்டே இருக்கான் அதுக்கு இவர் பதில் சொல்லிட்டே இருக்கார் அவர் ஒருபடி நினைத்திருப்பார் எங்கே இருக்கு அகமசி அவரோ பிராத ரத்த பாசத்தில் வந்தேன் குணத்துக்கு தோற்று போட்டு வந்தேன் அப்படின்னு தானே இருக்குது அவர் ஒருபடி நினைத்திருப்பார் நான் ஒருபடி நினைத்திருப்பேன் அவர் நினைத்திருக்கும்படியன் நீ நினைத்திருக்கும்படியன் என்ன அவர் பின் பிறந்தார் என்று இருப்பர் நான் குணங்களுக்கு தோற்று அடிமையானேன்னு நீ ரொம்ப வளவலான்னு எழுதுறாரு எங்க ஒன்று தோல் தீண்டியான உறவு இதெல்லாம் எங்கே இருக்கு அங்கே ஒன்று தோல் தீண்டியான உறவு இது எப்படின்னா கிரிய கிரய விக்கிரயார்கமான உறவு அந்த ரெண்டுத்துக்கு சொல்ல தோல் தீண்டியான உறவுன்னா ரொம்ப ஏஜ் டிஃபரன்ஸ் இல்லைன்னா என்ன பண்ணுவான் அண்ணாவும் தம்பியும் உட்காந்து விளையாடுவான் அப்போ தோல் ஒன்னோட ஒன்று போடணும் தோல் தோல் இல்லை தோல் நானே எப்படி சொல்கிறேன் பாருங்க அனுமார் மாதிரி பேச வருதா நீங்கள் தோல்லாம் லக்ஷ்மி மாமி என்ன தோலா ஸ்கின்னு நினச்சிட்டு பார்க்குற தோல் சா சாரி மாமி அது நாராயண மாமாவுக்கு புரியணும் எனக்கு புரிஞ்சு என்ன ஆகுறது புரிய வேண்டிய ஆளுக்கு புரியணும் அந்த சட்டிக்கு இவ்வளோ அது தோல் தீண்டியான உறவு தோல் தீண்டினா ரெண்டு பேர் இப்போ ரெண்டு பேரும் ஒரு வயசு ரெண்டு வயசு குழந்தையா இருந்தாலே அண்ணா தம்பி எப்படி இருப்பா ஒன்றா விளையாடுவா அவன் தோலை இவன் பிடிப்பான் இவன் தோலை அவன் பிடிப்பான் பக்கத்தில் பக்கத்தில் இப்போ ஏதாவது ஒன்றா போட்டி போட்டு உட்காண்டானா என்ன பண்ணுவா தோல் ஒன்றோட ஒன்று படுவோம் தோல் தீண்டியான உறவுன்னா தோலை பட்டுண்டு குழியும் நோண்டுவான் கீழே அப்படின்னு அர்த்தம் அப்படின்னா நன்னா விளையாண்டுருங்க குழந்தைகள் அண்ணா தம்பின்னு இருக்கும் அவனுக்கு கல்யாணம் ஆகட்டும் இவனுக்கு கல்யாணம் ஆகட்டும் அப்பா அம்மா பரவதிக்கட்டும் கோடு போட்டோம் ஆற்றுக்கு அப்போ உடனே பங்காளி ஆகிடும் அவன் ஒருத்தனும் ஒரு ஒருத்தன் பங்காளி ஆயிடுறான் ஐயோ அவங்ககிட்ட நாம் இவ்வளோ ஆசையாக இருந்தோமேனு அவனும் நினைக்கிறது இல்லை அவங்ககிட்ட நாம் ஒரு உலக்க இரும்பு ஒரு சின்ன விஷயத்தை பங்கிட்டுக்கிறதுல அவளுக்கு வந்து எங் ஏன்னா அம்மாவுக்கு முப்பது நாள் நம்மக்கிட்ட அம்மா வரும்போது முப்பது நாள் தேதி அவங்ககிட்ட போனால் முப்பத்தோரு நாள் தேதி இதெல்லாம் கூட அந்த ஒரு நாள் நம்ம சாதம் பண்ணுவோம் இதெல்லாம் யோசிக்கிற அளவுக்கு இந்த பைத்தியகாரத்தனை வருது அந்த உறவுக்கு வந்தால் கைங்கரியை ரசிக்காது நான் தோல் தீண்டியான உறவை பார்த்து ராமனுக்கு கைங்கரியம் பண்ண வந்தேன்னு எடுத்துக்காத க்ரய விக்கிரயாருகமான உறவு இது அதை அது குணைதாசி பார்க்குறதுனா இப்போ ராமன் என்னை விடலாம் ஆடு மாட்டை சந்தையில் கொண்டு போய் விற்கிறோம் பாருங்க இத்தனை நாளாக நாம் இருந்தேன் என்னையே விற்கிறங்கன்னு சொல்கிறதா அவன் பாட்டுக்கு ஓட்டிகிட்டு போகிறான் அவன் என்ன பண்ணுறான் ஒருத்தங்கிட்ட இது மாடு மூவாயிரம் ரூபா தான் அப்படின்னு சொல்லிட்டா அடுத்தவன் வாங்க மாட்டான் இப்போ இவன் மூவாயிரம் ரூபாய்க்கு வாங்கட்டா அவன் என்ன பண்ணுவான் அடுத்தவங்கிட்ட ஆறாயிரம் சொல்லி இவன் மூவாயிரத்தில் முடிக்கலான் இருப்பான் அவன் ஆயிரத்துலேயே இருந்தான்னா என்ன பண்ணுவான் இன்னொருத்தங்கிட்ட விற்கிறதுக்கு ஏற்கனவே அவன் ஆயிரம் ரூபாய்க்கே வாங்காத போட்டான்னா இதுக்கு வேல்யூ போய்டுறதுக்கு என்ன பண்ணுவான் அவள்லாம் துணியை போட்டுட்டு பிடிப்பா மாடு விக்கிரயம் பண்ணுறதுக்கு வாயை விட்டு சொல்ல மாட்டான் அவளுக்கு இந்த இடத்த தொட்டா இவ்வளோ அப்படின்லாம் சிக்னல் இருக்குது அப்படி என்ன அப்போ மாட்டை விற்கிறவன் இந்த மாடு விற்றா விட்டோம் என்னை எவ்வளோக்கு விற்றேன்னு மாடு கேட்குறதா என்னை எட்டாயிரத்துக்கு வித்தையா என் வேல்யூ நான் தெரிஞ்சுக்கிறேன் என்னை எட்டாயிரத்துக்கு வித்தியா நாலாயிரத்துக்கு வித்தியான்னு மாடு கேட்குறோம் அதை மாதிரி என்னை விற்று பெரியாழ்வார் சாகிறார் அதை எந்தம்மை விற்கவும் பெறுவார்களே அப்படின்னு சொல்லி அதை மாதிரி நான் நான் தோல் தீண்டியான உறவு இல்லை இந்த சஷ்டி விபக்திக்கு இவ்வளோ அர்த்தம் எழுதுறாங்க நம்ம பெரியவா ஆனால் இது தோல் தீண்டியான உறவு இல்லை என்னை ராமன் நினைச்சானா ஆட்டு மாட்டை வீட்டை இந்த வீடு விற்கணும்னா நாம கேட்டுனா விற்கிறோம் ஒரு வீ அச்சேதன வஸ்துவை மிருகங்களை நம்ம சம்மந்தப்பட்டதை ஒருத்தருக்கு விற்கிறதுனா எப்படி விற்றுள்ளாமோ அப்படி விற்கிற நிலையில் நான் இருக்கேன் அப்படி அப்படி இருக்கேன்னா நீ ஏன் இருக்கேன்னா அந்த அளவுக்கு அவரிடத்துல குணங்களுக்கு நான் மயங்கி போயிருக்கேன் ரத்த பாசத்துக்காக ஃபிஃப்டி பர்சன்ட் கைங்கரியம் பண்ண வந்தான் அது மாதிரியாக குணத்துக்கு ஈடுபட்டு வந்தான்னு சொன்னால் அவன் குணத்துக்கு கொத்த அப்படின்னா அர்த்தம் எனக்கு என் கூட பிறந்தவனே இல்லை அவன் பக்கத்தாத்து ராமநாதர் ஏன்னா ஜனங்கள்லாம் வந்தது பாருங்க இவா தான் ஏமாத்திட்டு ஜனங்களை ஓடி வந்துட்டா காட்டுக்குள்ளே அந்த கூட வந்தவாள்லாம் இதுக்கு வந்தா சுமந்திரன் என்ன சொன்னேன் சுமந்திரன் என்ன கூட பிறந்தவனா நான் போகவே மாட்டேங்கிறார் ஓனும் அழறார் பாவம் சுமந்திரர் நான் திரும்பி போக மாட்டேன் உன்னை விட்டு போக மாட்டேன்னு அப்போ அதனாலே இவன் குணங்களுக்கு தோத்து நான் வந்தேன் இது தோல் தீண்டியான ஆகாரம் தாசத்துவம் கிரிய விக்கிரையார்கம் அதுக்கு ஒரு வியாக்கியானம் அதுக்கு ஒரு வியாக்கியானம் அப்படின்னா இது தெரியுதுன்னா இந்த சமவேதத்தில் இருக்குது விற்த்தியில் இருக்குது நாமத்தில் இருக்குது உச்சரிப்பில் இருக்குது விசேஷணத்தில் இருக்குது விசேஷத்தில் இருக்குது கரணத்தில் இருக்குது கர்த்தாவில் கர்த்தாவை சொல்கிறது சதுர்த்திக்கும் சதுர்த்தி அர்த்தத்துலேயும் சட்டி வருது இப்படின்னு லிஸ்ட்டு போட்டாலே இல்லை ஆதி சப்தத்தில் விட்டதில் அபிப்பிராயார்த்தம் ஒன்று விட்டு போயிருக்கு அர்த்தத்தில் சட்டி வரும் அவ இஸ் வியூன்னு சொல்கிறதுலையே அப்பாஸ்டபியஸ் வந்துடும் நையா இப்போ நையாயிகனுடைய வாயு நையாயிகசிய வாயு அப்படின்னா இப்போ ராமசிய பாரியா சீதா அப்படின்னா வர சம்பந்தத்தை சொல்றது நையாயிகனுடைய வாயுனா இந்த வாயு வேதாந்திக்கும் ஒன்று தான் நையாயிக்குன்னு ஒன்று தான் அந்த வாயு விஷயத்தில் வேதாந்தியினுடைய வேதாந்தியினுடைய வாயு நையாயிகனுடைய வாயு அப்படின்னா நையாயினுடைய அபிப்பிராயத்தில் வாயுன்னு அர்த்தம் அப்போ வேதாந்தியுடைய வாயு அப்படின்னா வேதாந்திக்கு வாயு ஆகாசத்துலேருந்து உண்டானது நையாயிகனுக்கு வாயு அதுக்கு உண்டான ஒரு அணுவிலேருந்து உண்டானது ஆகாஷாத் வாயு வாயு அக்னி அவனுக்கு கிடையாது அப்போது நையாயினுடைய வாயுனா நையாயினுடைய மதப்படி நையாயினுடைய அபிப்பிராயத்தில் வாயுன்னு அர்த்தம் அது மாதிரி வேதாந்தியுடைய வாயுனா வேதாந்தியுடைய அபிப்பிராயத்தில் வாயுன்னு அர்த்தம் அப்போ அங்கே அப்பாஸ்டபி இதில் வந்திருக்கு அபிப்பிராய அர்த்தத்தில் வந்திருக்கு இங்கே அபிப்பிராய அர்த்தத்தில் அவன் சட்டியை பயன்படுத்தியிருக்கான் ஆகையினால் அவன் குணங்களுக்கு தோற்று நான் கைங்கரியம் பண்ண வந்திருக்கேன் ஆகையினால் ஏன்னா இன்னொன்று லோகநாதா புறா பூத்தா இவ்வளவு குணவானுக்கு என்ன ஒரு தீனதசை வந்திருக்கு அப்படின்னு சொன்னால் லோகநாதா புறா பூத்வா சுக்ரீவம் நாசமிச்சதி ஒரு வாழ்க்கையில் இப்படியே இருப்போம்னு சொல்ல முடியாது தராது நம்ம இங்கே கீழே விழுவோம் அப்படிப்பட்ட லோகநாதனாக இருந்து இன்னைக்கு சுக்ரீவனை நாசனாக ஏற்றுக்கொள்ள லோகநாதான சம்ஸ்கிருத்தில் லோகநாதன்றதுக்கு பிக்ஷகாரன் ஒரு அர்த்தம் பிக்ஷை எடுக்கணுக்கலாம் லோகஸ்ய நாதா லோகநாதா லோகா நாதா எஸ்ய சகா தத்புருஷமாக தத்புருஷமாக அர்த்தம் பண்ணால் ராஜான்னு அர்த்தம் யோகநாதன்ற சப்தத்துக்கு தத்புருஷமாக அர்த்தம் பண்ணால் ராஜான்னு அர்த்தம் உலகத்துக்கு நாதன் அப்படின்னா ராஜான்னு அர்த்தம் எவனுக்கு உலகம் நாசனோ அப்படின்னு சொன்னால் உலகத்துக்கிட்டேருந்து வாங்கி சாப்பிட்றவன் அர்த்தம் இன்னொரு இடத்துல அவனை அண்டி பழைக்கிறவன் அர்த்தம் அப்போ பிக்ஷை பிக்ஷு பிக்ஷை எடுக்கிறானே அவனையும் சொல்லும் இந்த லோகநாத சப்தம் அப்போது அதுக்காக தான் சுரம் வச்சாங்க பேச்சு பாடையில் கான்டெக்ட்டை வச்சுட்டு புரிஞ்சிடும் எல்லா இடத்துலையும் கான்டெக்ட்டை வச்சுட்டு லோகநாத சப்தத்துக்கு பிச்சை எடுக்கிறவன் அர்த்தம் பண்ணுறதா லோகநாதன்ற சப்தத்துக்கு ராஜான்னு அர்த்தம் பண்ணுறதா எல்லா இடத்துலையும் பண்ண முடியாது கான்டெக்சுவல் மீனிங் எடுக்கிறதுன்றது ஒரு சில கஷ்டமாகும் அதுதான் தத்புருஷத்துக்கு ஒரு ஸ்வரம் வேதத்தில் புரியுதா பகுரீகிக்கு வேற ஸ்வரம் வேதம் தான் ஸ்வரத்தை மாற்றப்படாது அதாவது தான் வாசி படிக்கப்படாது ஆச்சாரியம் உச்சாரணம் அனுச்சாரணமாக வரணும் நாராயண சப்தத்துக்கு ரெண்டு ஸ்வரம் இருக்குது அதாவது தான் தத்புருஷமாகவும் அர்த்தம் பண்ணுறோம் பகுபடியாக அங்கே ஸ்வரம் ஒன்றே இருந்தால் ஒரு அர்த்தம் தான் பண்ணும் கிராமட்டிக்கலி பல அர்த்தம் சொல்ல முடியுமானா கூட ஸ்வரத்தை பார்த்துட்டு அர்த்தம் பண்ணோம்னு சொல்கிறதுக்கு காரணமாக இருக்குது அதனால அவர் வர கரிஷதி அவர் வந்து கரி அனுமார் சொல்கிறதுக்கு அவசியம் கரிஷ சாகாயம் இவையோகோ பாஸ்கராத்மஜா ஒரு இடத்துல சுக்ரீவன் ஒரு இடத்துல வானர வீரன் ஒரு இடத்துல பாஸ்கராத்மஜன் அவர் சொன்னது சரியாக இருக்கா பாருங்க சுக்ரீவன் கதை மொத்தத்தையும் அவனுக்கு ஒரு தடவை சுக்ரீவன் சொல்கிறா ஒரு தடவை ஒரு தடவை என்ன சொல்கிற வானர தலைவன் சொல்கிறாரா ஒரு தடவை பாஸ்கரனுடைய பிள்ளை ஒவ்வொரு இடத்துலையும் அதை ப உபயோகப்படுத்தின பதத்தை உபயோகப்படுத்துறா பாருங்க பாஸ்கராத்மஜா சுக்ரீவ சகஜ அஸ்மாபிஹி பிக்ஷு ரூபம் இவ்வளோ ஆனால் விட்டு சக்கியம் தீர்ந்து போச்சு இனிமேட்டு அவனுக்கு நம்ம மேலே நம்பிக்கை வந்துட்டோ நமக்கு அவன் மேலே நம்பிக்கை வந்துட்டோம் பிக்ஷு ரூபம் பரித்தஜ வானரம் ரூபமாக ஸ்திதா பிக்ஷு ரூபத்தை விட்டுட்ட வானர ரூபத்தை எடுத்துட்டேன் அப்பாரு இப்பயே வாங்கோ நாம் அவனை போய் எங்கள் தலைவரை வீட்டுலாம் அவன் சொல்லி அமைச்சது வார்த்தை பேசிட்டு இங்கே தான் தெரிஞ்சுட்டு வான்னு சக்கியத்தையும் முடிச்சுன்னு வந்துட்டேன் இன்னும் அக்னியை கொடுத்து அக்னி சாட்சியமாக கையை கோத்து வேண்டிதான் காரியம் மொத்தத்தையும் முடிச்சாச்சு அவன் பாஸ் நினச்சிருப்பான் எப்படி பாஸ் நினச்சிருப்பான் இன்னும் ஒரு மாதம் ஆகும் இந்த வேலைன்னு ரிவ்யூ மீட்டிங்கில் சொன்னால் ஐ ஹவ் ஆல்ரெடி கம்ப்ளீட்டட்னு சொன்னால் அவனுக்கு எப்படி இருக்கும் இல்லை ஒன் திங்களாலே ஆகல மூணு திங்கள் பேக்கு அப்படின்னு சொன்னால் எப்படி இருக்கும் <laughs> நினச்சி பாருங்க அப்படின்னு சொன்னால் அது மாதிரி எச்சித்தை சௌகார்தம் வானரேன மயாசா ரோஜதே எதிவா சக்கியம் பாகுரேஷ பிரசாரித அவன் வந்தான் அவனுக்கு இன்னும் சந்தேக பெருவழி சந்தேக பெருவழிக்கு சந்தேகப்படுற கேரக்டர்னா அவன்தான் தான் சுக்ரீவன் தான் பாகுரேஷ சேஷன் கொடுக்குறான் பெருமாளுக்கு அப்போ அந்த கை இல்லை அவனும் ரூபத்தை மாத்தின்ற கை புரியுதா அவன் இந்த குரங்கு கை இல்லை அப்போது அப்போ அவன் கை கொடுக்கும் போது அவனும் ரூபத்தை மாற்றின்னு இருக்கான் ரெடியாக இருக்கான் அவனை எப்படி தெரிஞ்சுக்கணும் அப்படின்றதுக்காக பாகுர ஏஷ பிரசாரிதா காலில் விழுந்து சேவிக்கலாமோன்னா பாகுர கை கொடுனா சேகன் கொடுத்தான் பெருமாளுக்கு அவன் அப்படின்னு அதனால் ததோ அக்னிம் தீபியமானம் இவருக்கு வந்து சீக்கிரமாக முடிக்கணும் ஏன்னா அவன் சந்தேக பெரு வழியாவான் அதுக்காக நம்ம இவர் சீக்கிரமாக அக்னி சாட்சியாக அந்த தாலியை கட்டிடணும் அப்படின்னு சொல்கிறா பாருங்க வாத்தியாரை கூட்டு தாலியை கட்டினோம்னு சொல்கிறா பாருங்க அது மாதிரி என்னன்னா உடனே அக்னியை கொடுத்து அக்னி சாட்சியமாக ததோ அக்னியும் தீபியமானம் சக்கரதுஷ்ய பிரதட்சிணம் சுக்ரீவா செய்வா அவ ரெண்டு பேரும் ஒத்த மனிதர்களாக ஆகி அக்னியை மூட்டி ரெண்டு பேருமாக அக்னியை பிரதட்சிணம் பண்ணி இனி உன் சுகம் என் சுகம் ஒன் துக்கம் என் துக்கம் என்று சக்கியத்தை பண்ணி கொண்டார்கள் அதுக்கப்புறம் சொல்கிறான் வாலி நோமே மகாராஜ பயதஸ்ய அபயம் குரு மருகசி காகுஸ்த பயம் மே ந நான் நார்மலாகவே வாழலை எப்போ பார்த்தாலும் பயந்து பயந்துட்டு வாழலாம் எப்போ முதுகில் அம்பு விடும் எப்போ முதுகுல அம்பு விடும்னு பயந்துட்டு பயந்து வாழ்றதுனா என்ன அர்த்தம் கர்நாடகா தான் கிருஷ்கிந்த கர்நாடகாவில் யார் எங்கே இருக்கா என்ன சந்தேகம் அப்படின்னா என்கிட்ட உட்காந்து எல்லா இடத்துல கர்நாடகா ஜாகிரபி மொத்தத்தையும் நான் சொல்லிவிடுவேன் அப்படின்னா நான் போய் ஒரு ராத்திரி ஒரு இடத்துல தங்கினவன் இல்லை நான் ஒரு ராத்திரி ஏன்னா இடத்த மாற்றி பயம் இருக்கிறவன் ஒரே இடத்துல இருக்க மாட்டான் இப்போ சீதையை அபகரிச்சுன்னு போட்டான்னு இவ சொல்ல போகிறா மேலே அவள் ஆபரணத்தெல்லாம் போட்டால் அபகரிச்சுட்டு போட்டான்னு வந்து சொன்னா விட்டு எந்த திக்கில் போனான்னு கேள்வி கேட்கணுமா பைத்தியகாரத்தனமா இல்லையா கேள்வி ராவணன் சொன்னால் அவன் தான் லங்கேஸ்வரன் என்ன தெரியுமே அப்படின்னா திருடின்னு போனவன் எந்த வசதியும் அங்கே வைக்க மாட்டான் புரியுதா அப்போது அந்த நம்ம பார்த்தா நம்ம பைத்தியகாரத்தனமாக ராமாயணத்தை சேவிச்சோம் அப்படின்னு சொன்னால் இதெல்லாம் கேள்வி ஏதோ தப்பு இருக்கா மாதிரி இருக்குது இதில் ராவணன் சொன்னால் விட்டு அவன் ராஜ்யம் அவன் தெரியாது அவனுக்கு அவன் அங்கே தான் போயிருப்பான் தெற்க தான் போயிருப்பான் அப்படின்னு சொல்ல திருடன் நம்ம எப்பயும் அந்த வஸ்து ஆற்றுல கொண்டு போய் வைக்க மாட்டான் ஆகினால இவன் சொன்னான் சுவிஸ் பேங்க்ல தானே பணம் வைக்கிறா எஸ்பிஐயில் வைப்பால திருடின பணம் மொத்தம் சுவிஸ் பேங்க்ல இருக்கும்போது வரும் எஸ்பிஐயில் எங்க இருக்குது அப்படின்னு சொல்கிற மாதிரி அது ராமன் பார்த்தா இவ்வளோ பைத்தியாதனமாக கேட்குறாம ஒரு இடத்துல கூட நமக்கு ஏதோ தோஷம் தோணிச்சுனா நம்ம இடத்துல ஏதோ முட்டாள்தனம் இருக்குது அப்படின்னு தெரிஞ்சுக்கணும் அவங்க பெரியவாசி சுத்தியை வாசிக்கணும் அதுக்காக அவன் சொன்னேன் ததோ அப்படின்னு வாலினோமே மகாராஜ அவன் இடத்துல பயம் இருக்குது அப்படின்னு சொல்லி ஏற்கனவே கபந்தன்னு சொல்லியிருக்கிறதுனால சரித்திரத்தையும் கேட்டுண்டு என்னென்ன தப்பு பண்ணியிருக்கான்றதையும் கேட்டுண்டு பெருமாள் அவசியம் நான் அவனை வதம் பண்ணுறேன் அப்படின்னு சொன்னேன் வா சக்கியம் சீதா கபீந்திர க்ஷணதாஜராணாம் ராஜீவ ஹேமஜ்வலனோபமானி சுக்ரீவ ராம பிரணய பிரதங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி இந்த இடத்துல சக்கியம் நடந்தது அப்போது சீதா கபீந்திர க்ஷணதாஜராணாம் சீத சுக்ரீவன் ராவணன் இவா மூணு பேருடைய இடது கண்களும் துடித்தன சுக்ரீவ ராம பிரணய பிரதங்கே சுக்ரீவனும் ராமனும் இந்த சக்கியம் பண்ண அக்னி சாக்கிரியாக சக்கியம் பண்ணவுன்னு ஒரு க்ஷணம் துடிக்கிறது இல்லை துடிச்சுட்டே இருக்கும் ரொம்ப நாழி அது சகுனம் அது ஆகையினாலே சுக்ரீவ ராம பிரணய பிரசங்கே வாமானி நேத்ராணி சமம் ஸ்புரந்தி அவருடைய இடது கண்களானவை சுக்ரீவனுடைய இடது கண் தொடர்ந்து துடிக்க ஆரம்பிச்சது சீதையுடைய இடது கண் தொடர்ந்து துடிக்க ஆரம்பிச்சுது ராவனுடைய இடது கண்ணும் தொடர்ந்து வாலியினுடைய வாலியினுடைய இடது கண் சுக்ரீவன் சொல்லிட்டேன் வாலியினுடைய இடது கண்ணும் தொடர்ந்து துடிச்சுது ராமனுடைய இடது கண்ணும் தொடர்ந்து துடிச்சுது விட்டமின் டிஃபிஷியன்சியால் இல்லை இங்கே அக்னி சாட்சியாக நடந்ததுனால வாலியோட இடது கண்ணும் துடிச்சுட்டே இருக்குது ரெண்டு கண்ணும் துடிக்கல இடது கண் மாட்டு நமக்குலாம் கூட ஒரு க்ஷணம் துடிச்சிட்டு நிற்கும் அப்படி இல்லை வாலியோட கண்ணு தொடர்ந்து படபட படபடன்னு அடிச்சுட்டே இருக்குது வாலியோட கண்ணு ராவனுடைய கண்ணு அடிச்சுட்டு இருக்கு சீதையோட கண்ணு அடிச்சுட்டு இருக்கு பொம்நாட்டுக்கு இடது கண் தொடர்ந்து சுரிச்சுன்னா மேலே ஏதோ நல்லது நடக்க போகிறதுன்னு அர்த்தம் புருஷாளுக்கு இடது கண் தொடர்ந்து இருக்குதுன்னா அவளுக்கு ஏதோ அசுப அது அசுப அசுபத்துக்கு சுகுணம்னு அர்த்தம் அப்போ இவாளுக்கு சக்கியம் ஏற்படுதோ இல்லையோ சீதைக்கு இடது கண் துடிக்கவே ராமன் கிடைக்க போகிறான்றதை சூச்சனம் பண்ணிட்டு வாலிக்கும் ராவணனுக்கும் இடது கண் துடிக்கவே அவள் ரெண்டு பேருக்கும் மரணம் சம்பவிக்க போகிறது என்பதை இந்த கண்கள் துடித்து காட்டின அப்படின்னு சொன்னார் அப்புறம் அந்த பேசிகிட்டே இருக்கும்பொழுது ஒரு பெண்ணு தூக்கின்னு போனால் அவள் ஆபரணங்கள்லாம் போட்டா அப்படின்னு சொல்கிறான் அவன் அப்போ நீ எடுத்துகிட்டு வா பார்க்கலாம்னு சொல்கிறான் அவன் ஆபரணத்தெல்லாம் எடுத்துகிட்டு வரான் பெருமாள் அதை பார்த்த உடனே அந்த ஆபரணத்தெல்லாம் பார்த்த உடனே பெருமாளுக்கு மூச்சு போகிற மாதிரியாக இருக்குது மூச்சே விட்டுருவார் உயிரையே விட்டுருவார் போல இருக்கு பெருமாளுக்கு அப்படி இருந்தார் அப்போது பார்த்துட்டு லக்ஷ்மணை பார்த்து பாருடா மதினிதுடா பாரு நீ பாரு அப்படின்னு சொன்னால் அவன் சொல்கிறான் நான் திருவடியை தானே பார்த்துருக்கேன் நாகம் ஜானாமி கேயூரே அப்படின்னா இப்படிப்பட்டவனே அவள் அப்படி சொல்லியிருக்கா அங்கே <laughs> அது அப்படின்னு எடுத்துக்கணும் அதனாலே எந்த திசையில் சென்றான் அப்படின்னு சொல்கிற அவன் ப எந்த தேசத்துக்கு போனான் அப்படின்ற அதுக்கு வழி சொல்கிற சரி உன் சபதம் சரி இப்போது என்ன சண்டை உனக்கும் அவனுக்கும் அப்படின்னு கேட்குறார் அவன் பூர்த்தியாக சொல்கிறான் துந்துபின்னு ஒருத்தன் இருந்தான் இந்த பாலிக்கு ஸ்ரீ விஷயத்தில் சாபல்யம் ரொம்ப அதிகம் எப்போ பார்த்தாலும் அவனுக்கு யாருக்கிட்டேயாவது சண்டை வரும் ஒரு பெண் அழகாக இருந்தாலும் அவன் இன்னொருத்தர் ஆசைப்பட்டு அதுக்கு முன்னாடி தான் அவளை ஆசைப்படணுன்ற எண்ணம் இது பெரிய தப்பு அவங்க இடத்துல இருக்கிறது இந்த துந்துபிக்கு அவனுக்கும் ஸ்ரீ விஷயத்தில் சண்டை வந்தது அதனால் இவா ரெண்டு பேருக்கு சண்டை வந்தது நான் எத்தனையோ தடவை சொல்லி பார்த்தாலும் கேட்க மாட்டான் அவன் என்னை வச்சுட்டு போனால் சண்டை போட்டுட்டே போனால் குஹோவில் போனால் அவள் வரதுக்கானோ நான் தேசத்துக்கு திரும்பி வந்துட்டேன் நாளாச்சே அவன்தான் இவன் அடித்தானோ என்னவோ தெரிலன்னு எப்படியானா இங்கே தசரதன் மரணிச்சுட்டும் ராமன் காட்டுக்கு போனவனே வசிஷ்டாதிகள் வந்து அராஜகமாக இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி தேசத்தில் பரதனை உட்கார சொன்னாலோ அதை மாதிரி இங்கே இருக்கிறவா மொத்த பேரும் என்னை உட்காந்து வச்சா நானாக தமயம் பூட்டான சந்தோஷமாக நான் ராஜ்யத்தை எடுத்துக்கல இது அராஜகமாக இருக்கப்படாதுன்னு சொல்லிவிட்டு மொத்த பேரும் சேர்ந்து என்ன பட்டாபிஷேகம் எனக்கு பண்ணி வச்சா அப்புறம் இவன் திரும்பி வந்தான் திரும்பி வந்தவொடனே அவனை பேசவே விடலை உடனே காலில் விழுந்து நான் சொல்கிறேன் அண்ணா நான் நான் ஆசையில் ராஜா ஆகிட்டேன்னு நினச்சிக்காதே ஜனங்களெல்லாம் சேர்த்து அராஜகமாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லிட்டு என்னை உக்காத்தி வச்சா நீ வந்துட்டே உங்ககிட்ட கொடுக்குறேன்னு சொன்னா விட்டும் கேட்காத இவன் ராஜ்யத்தில் நான் அதை வேற மூடிட்டு வந்தானே விலத்தை வேற மூடிட்டு வந்தானே இவன் ராஜ்ய ஆசையில் தான் வச்சுருக்கான்னு சொல்லிட்டு என்னை அடித்து அடித்து தெருத்தினான் நான் சரணாகதி பண்ணி அவனே கேட்கட்டும்னு கூட நான் வெயிட் பண்ணல என்னடா நான் வந்துட்டேன் கொடுக்குறியா அப்படின்னு கூட கேட்கட்டும்னு கூட வெயிட் பண்ணல இது நான் பரவ நீ போயிட்டே அப்படின்னு நான் நினச்சிட்டு இருந்தேன் இப்போ வந்துட்டே சந்தோஷம் அப்படின்னு சேவிச்சு நீ ராஜாவாயிடும் நான் இறங்கிடுறேன் அப்படின்னு அவனே ஆ நீ இரண்டு வர ವರ நான் இரண்டு வர ವರ್ಷ இரண்டு இரண்டு வருஷம் ஆகிது மேலேனே இவன் ஏதோ ஒன்று சொல்கிறான் அவன் ஒன்று சொல்கிறான் ஏதாவது ஒன்று சொல்லி தான் உட்காந்துக்கணும் நீ வரப்படாது அப்படின்னு சொல்கிறானே இப்படி இல்லை எங்கேயாவது ஒரு தடவையாவது எ- நீ ಎರಡೂವರೆ ವರ್ಷ ನಾನು ಎರಡೂವರೆ ವರ್ಷ நடக்கிறதா பாருங்க அதான் இவன் ಎರಡೂವರೆ வருஷக்கே எங்கன்னா அவன் பதினாலு வருஷம் உட்காண்டவன் எப்படி இருப்பான் ருச்சி கண்ட பூனை அப்படி மூணு டைம் அங்கே அப்படின்னு சொல்கிற மாதிரியாக அப்படி கூட இல்லை நீ வந்து விட்ட உடனே எனக்கு ஆக்சுவலாக சந்தோஷம் தமையன் திரும்பி வந்துட்டான் தமையன் எவ்வளோ துஷ்டனாக இருந்தாலும் அவன் திரும்பி வந்துட்டான்னா ஆத்மார்த்தமாக திருப்தியோட தமையன் திரும்பி வந்துட்டான்னுட்டு அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே நானே காலில் விழுந்து சேவிச்சு நீ தப்பாக எடுத்துக்காத நானாக உட்காரல எல்லாரும் சேர்த்து என்னை உட்காந்து வச்சான்னு சொல்லியும் நல்ல காலம் அவனுக்கு அந்த சாபம் இருந்தது அந்த மலை கணக்கு இல்லாமல் போயிருந்தது இந்த துந்துபியை அடிச்சுட்டு தூக்கி ஒரு தடவை தூக்கி போட்ட போது அந்த ஆசிரமத்தில் போய் விழுந்தது அதனால் அவர் அவர் என்ன பண்ண இந்த எல்லைக்குள்ளே யார் இருந்தாலும் வாலி மாத்திரம் இல்லை ஏன்னா வாலி இல்லாட்டா வேற யாரையாவது அடிச்சிருக்கலாமோன்னு வாலி சம்மந்தப்பட்டவா யார் இங்கே வந்தாலும் கல்லாயிடுவா அப்படின்னு சொல்லியிருக்கவே நான் தப்பிச்சுட்டேன் இல்லைனா என்னால் தப்பிச்சிருக்க முடியாதுன்னு அவன் கதை மொத்தத்தையும் சொன்னான் அதுக்கப்புறம் அந்த மற்ற தோஷத்தையும் சொன்னான் அந்த தோஷத்தை சொன்னோடனே அப்போ பெருமாள் உன்னை அடிச்சுடுறேன்னு சொன்னார் ஆனால் இவன் சந்தேக பேரவழியாக இருக்கிறதுனால நிச்சயம் வீரியானதாகவே சுக்ரீவகா சங்கிதஷாசீது நி நாலராயிடுச்சு கதை ஓடவே இல்லை சுக்ரீவகா சங்கிதஷாசீது நித்தியம் வீரியேன ராகவே அவனுக்கு வாங்கின அடி வேறு டாக்டரை மாற்றுறதுன்னு சொன்னால் கூட புது டாக்டர்கிட்ட நமக்கு ஒரு நம்பிக்கை வரத்துக்கு எவ்வளோ நாள் ஆகுது அது மாதிரியாக அவனுக்கு அனுமா இருக்குவானா அவன் அப்பாவுடைய அனுகிரகம் இருந்தது அதெல்லாம் இருந்ததுன்னு சொன்னாலும் கூட இவனுக்கு மட்டும் கொஞ்சம் அந்த வாலியோட வாலியோட ரெண்டு விஷயத்தில் அவனுக்கு வாலியை மாதிரி புத்திசாலியாக பேசுறதுக்கு ஆள் கிடையாது அவன் ரொம்ப எல் ஒரு பத்து பேராக சேர்ந்து பண்ணால் இதான் பெஸ்ட் டிசிஷன் சொன்னால் வாலி ஒரு டிசிஷன் சொல்லுவான் அது ஏன்டா எங்களுக்கு புரியாது உங்களுக்கு புரியுதுன்னா அவன் அதுக்கு எக்ஸ்பிளேஷன் கொடுத்தானா அதுதான் கரெக்டாக இருக்கும் அப்படிப்பட்ட மேதாவி அவன் எனக்கு பாலியோட மேதாவித்தனத்தில் எனக்கு கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது அது மாதிரி அவன் வீரியத்தில் எனக்கு கொஞ்சமும் சந்தேகம் கிடையாது ஆகினால எனக்கு சந்தேகம் இருக்குது அவனிடத்துலன்னு சொல்லி அதை நேரடியாக சொல்லாமல் அவன் என்ன பண்ணுறான்னா இந்த துண்டுபி சரீரத்தை அவன் அடிச்சுட்டு காலால் தூக்கி போட்டான் அது ஒரு யோஜனை போய் விழுந்தது அது மாதிரி இதோ இருக்கு பாருங்க அவன் இருக்க இந்த மரம் இருக்கே ஆச்சா மரம் ஒரு அம்பால் அடித்தான்னா இப்போ கத்தியை போட்டு வெட்டினாலே என்ன பண்ணுவான் கடைசியில் அதை விழுந்துதுன்னா கொஞ்சம் ஒட்டின்னு இருக்கும் அப்புறம் அதை வெட்டுவான் அவன் அடித்தான்னா மரம் துண்டாக போய் விழும் அதை மாதிரியாக அப்போது அதை மாதிரியான கெட்டிக்கார அவன் வீரியத்துலேயும் ஒன்றும் குறைஞ்சவன் கிடையாது அப்படின்னு நான் எதுக்குன்னா நீ என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுது <laughs> அப்படின்னு அர்த்தம் ஆகினாலும் அவனுக்கு எனக்கு சந்தேகம் இருக்குது அப்படின்னு சொன்னான் அப்போது அப்படின்னு சொல்கிறான் அவன் நேரடியாக நீ பரீட்சை எழுதுறியா அப்படின்னு சொல்கிறதுக்கு இஷ்டம் இல்லை அது அதுக்காக பெருமாள் என்ன பண்ணுறேன் தஸ்ய தத்வஜனம் சுத்வா இந்த விற்த்தாந்தத்தை இவன் இப்போ எதுக்கு சொல்லிட்டு இருக்கான் வாலியை மாதிரி மேதாவி கிடையாது வாலிய மாதிரி வீரம் கிடையாது அவன் அந்த துந்துபியை கொலை பண்ணுறதே கஷ்டம் கங்கால கூட்ட தூர விக்ஷேப தக்ஷ தட்சிணேதர பாதாங்குட்ட தர ஜலன விஸ்வஸ்த சுகுர்தாசயா அப்படின்னு சொல்லி பாருங்க அதனால கடித கைலாச கோட்டி விக்கட துந்துபி கங்கால கூட்ட தூர விக்ஷேப தக்ஷ பாதாங்குட்ட தர சலன விஸ்வஸ்த சுகுர்தாசயா என்னடா நீ இல்லாட்டா நான் மேலே பார்த்து மாட்டேன் அவன் தான் சொன்னவன் ஐக்ரீவன் வேகத்தை கொண்டு கொடுத்தா மாதிரி கொடுத்துருவேன்னு சொல்லிட்டு நான் ஏதோ பாவம் அப்படின்னு வந்தால் டேலாக ஒன்னோட சேர்க்கணும் உனக்கு பட்டாபிழேகம் பண்ணி வைக்கிறது நான் பி வாசிக்கனா நான் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதணும் உன்னோத்தன் பி வாசிக்கிறதுக்கு உன்னோத்தனுக்கு லாபம் வரத்துக்கு உன்னோத்தன் என்ட்ரன்ஸ் எக்ஸாம் எழுதுற மாதிரி சொல்லலன்னு பெருமாள் சொல்லலை பாவம் அந்த அடி வாங்கியிருக்கான் அவன் இன்னொன்றும் உபபிரமணம் என்ன பண்ணோன்னா பெருமாளை மகா விஸ்வாசம் இல்லாத மந்த விஸ்வாசத்தோட ஆசிரிச்சா கூட அது வீண் போகாது பெருமா நஜாத்து ஹீயதேன்னு யாமுனாச்சார் சாகிற யாமுனா நீ நல்லதோ கெட்டதோ அரை மனசோட கூட பெருமாள் ஆசிரி பரவாயில்ல ஆசிரிக்காத இருக்காது சம்திங் இஸ் பெட்டர் தேன் நத்திங்னு சொல்ற பாருங்க நஜாத்து ஹீயத்தே மகா விஸ்வாசம் இல்லாத மகா விஸ்வாசத்தோட பண்ணவாளுக்கும் நஜாத்து ஹீயத்தே இந்த அஞ்சலி அப்படியே தொடர்ந்துட்டு இருக்க போகிறது சதா பஷ்யந்தி சூறையான்னு சொல்லி மந்த விஸ்வாசத்தை பெரியவாளுக்கும் மகான்களுக்கும் மகான் இல்லாதவனா மகாவிஸ்வாசத்தோட ஆசிரிச்சாலும் கைவிடுவான் நீச்சன் மந்த விஸ்வாசத்தோட ஆசிரிச்சாலும் கைவிட மாட்டான் பெரியவன் இந்த வித்தியாசம் பெருமாவுடைய குணம் தெரிஞ்சுக்கணும் நல்ல நம்பிக்கையோட ஆசிரிச்சாலும் கைவிட்டுடுவான் அசக்தன் அது மாதிரி கருணை இல்லாதவன் அதே நாம் மந்த விஸ்வாசியாக இருந்து ஆசிரிச்சாலும் மகான்கள் கைவிட மாட்டான் என் பிள்ளை இவனுக்கு கொஞ்சம் படிப்பரில் சொல்லிக் கொடுங்கோ அப்படின்னு சொல்லிட்டா அவன் உண்மையான சரியான டீச்சராக இருந்தான்னா அதுக்கு உபாயம் பண்ணி அவன் புரிஞ்சுக்கிறதுக்கு என்னான்னு தானே பார்ப்பானே தவிர உனக்கு என்ன சுட்டு போட்டாலும் வராதுடா நீ எழுந்து போடான்னு சொல்ல மாட்டான் அவன் அவன் சொன்னானா அவன் டீச்சரே கிடையாது அவன் அப்படின்னு சொல்ல இது நல்ல டீச்சருக்கும் கெட்டது நன்னா புத்திசாலியாக இருக்கிறது கூட உனக்கு வராது போடா அப்படின்னு சொல்கிறது அப்படி சொல்லுவா டீச்சர் அப்படி சொல்லக்கூடாது ஒன்னால் முடியாது ஒன்னால் முடியாது கிடையாதுடா இன்னும் கொஞ்சம் வேண்டான்னு சொல்லி அதுக்கு தகுந்த மாதிரி பாடம் சொல்லி கொடுப்பா அதனால் பெருமாளை மந்த விஸ்வாசியாக இருந்து ஆசிரிச்சாலும் அந்த மந்த விஸ்வாசத்தை மகா விஸ்வாசமாக ஆக்கி ஒரு நாள் பலன் கொடுத்தே தீருவான் மற்றவால மகாவிஸ்வாசத்தோட ஆசிரிச்சாலும் பிரயோஜனம் இல்லை இதை சொல்லணும் அதுக்காக அவன் என்ன பண்ணான் அவன் வந்து நீ பரீட்சை எழுதுன்னு சொல்லலை அவன் இதெல்லாம் எதுக்கு சொல்லிட்டு இருக்கான் இதெல்லாம் சொல்லியிருக்கானா அவனாக ஒத்துப்பானா அப்படின்னு பெருமாளுக்கே தெரிஞ்சுது தஸ்ய தத் வஜனம் சுத்வா சுக்ரீவசிய மகாத்மனா ஸ்மிதபூர்வம் அசோராமா புரிஞ்சிருப்பு மட்டும் வருது இப்போ நம்ம அதுக்கு வந்து ஓப்பனாக பேசாமல் எங்காத்தில் சாதனம் வருது எங்காத்தில் சாதனம் வருது எங்காத்தில் ரெண்டு சாதனம் வருது அப்படின்னா என்ன அர்த்தம் நீர் வரையறா நிமந்திரத்துக்குன்னு அர்த்தம் அப்படிதானே சொல்ல முடியும் நம்ம இருக்கிறத பார்த்து இருக்கேன்னா இப்போ நீர் எங்க எங்க சம்மந்தம் பண்ணிக்க வரணும்னா எங்க காத்துல பொண்ணு இருக்கா வயசு மீறிண்டே போறது வயசு மீறிண்டே போறது அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்காம இருக்க அதுக்கு தான் இவன் பாரு அக்னி சாட்சியா பண்ணிட்டா விட்டு அப்போ அவன் எவ்வளோ மேதாவியா இருக்கணும் அவன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்மிதபூர்வம் அதோ ராமஹா பிரத்யுவாச்ச ஹரிப்பிரபு எதின பிரத்யோஸ்மாசு விக்ரமே தவவானர பிரத்யம் சமரே ஸ்லாக்யம் அகம் உத்பாதையாமி தே இது ரொம்ப வசந்த ஸ்லோகம் அகம் உத்பாதையாமி பிரத்யம் உத்பாதயம் பிரத்யம்னா மகாவிஸ்வாசத்துக்கு பேர் நான் எதின பிரத்யோஸ்மாசு விக்ரமே தபவானர பிரத்யம் சமரே ஸ்லாக்யம் அகம் உத்பாதையாமி தே துந்துபிகா எடுத்து போடுறேன் ராகவோ துந்துபேஹே காயம் பாதாங்குஷ்டேனே அப்போ அங்கே துந்துபி சரீரம் அந்த சதெல்லாம் போயிட்டு இருந்தது அவனுக்கு எலும்பு இருந்தது பெருமாள் இடது காலால் தூக்கி ராகவா துந்துபேகே காயம் பாதாங்குஷ்டேன லீலையா தோலயித்வா மகாபாகு சிக்ஷேப தசயோஜனம் அவன் ஒரு யோஜனை தூக்கி போட்டான் அவன் கையால் தூக்கி போட்டான் அந்த மகிஷ ரூபமாக கொண்ட அந்த துந்துபியனுடைய உடம்ப கீழே விழுந்தா விட்டு கையால் இப்படி தூக்கி இந்த பா பால் ஒன்று போடுறாளே அது பேஸ்கெட் பால் அதை மாதிரி தூக்கி போட்டான் வாலி இவர் காலால் போட்டிருக்கேன் அவன் ஒரு யோஜனை தள்ளி போய் விழுந்தது பெருமாள் தசயோஜனை தூக்கி போட்டிருக்கார் அப்படின்னாலே ராகவோ துந்து துந்துபேஹே காயம் பாதாங்குஷ்டேன லீலையா தோலயித்வா மகாபாகு சிக்ஷேப தசயோஜனம் இப்போ சிக்ஷேப தசயோஜனம்னு சொல்லியிருக்கார் ஆனால் சுவாமி என்ன திருட கடித கைலாச கோடி விகட துந்துபி கங்கால கூட்ட தூர விக்ஷேப தக்ஷ தட்சிணேதர பாதாங்குஷ்ட தர சலன விஸ்வஸ்த சுகுதாதிய பாதா தட்சிணேதர பாதாங்குஷ்டதரச்சலனன்னு சொல்லிருக்கார் தட்சிணேதரம் தட்சிணம்னா வலது காலுக்கு பேர் ஏன் தட்சிணம்னா வலதுன்னா மேப்பெல்லாம் போட்டால் நார்த் ரெஃபரன்ஸ்ன்னு சொல்லாட்டாலும் நாம் எடுத்துக்கணும் எந்த மேப்பாக இருந்தாலும் அது இது போட்டு என்னன்னு போடுறான் நார்த்தை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு இதில் போட்டிருக்க டிகிரி மொத்தம் நார்த்தை ரெஃபரன்ஸாக வச்சுட்டு வித் ரெஃபரன்ஸ் டு வாட்னு சொல்லிட்டு தானே டிகிரி சொல்ல முடியும் அப்படி சொல்கிற மாதிரி வைதிகாலுக்கு மொத்த பேரும் ஈஸ்ட் தான் ரெஃபரன்ஸு ஒவ்வொரு இடத்துலையும் சொல்ல with respect to east with respect to ஈஸ்ட்னு சொல்ல வேண்டிய அவசியம் இல்லை ஏன் அப்படின்னு சொன்னால் ஏன் வைத்தியம்னா காத்தால எழுந்த உடனே சூரியன் மூஞ்சில் முழிக்கணும் நீனு காற்றால எழுந்த உடனே நீ சந்தியாவனம் பண்ணியா சந் காத்தால பாதராத்தி ஒரு ஊருக்கு வந்தாவன்னா திக்கு கேட்கணும் கார்த்தாலேயே ஒருத்தன் ஊருக்கு தானே அப்புறம் திக்கு கேட்குறானா புத்திசாலி இல்லைன்னு அர்த்தம் சட்டம்னு அர்த்தம் நீ கார்த்தால சந்தியாவனம் போது சூரியனை பார்த்துட்டியோன்னா அப்போ உபஸ்தான மந்திரம் சொல்ல போதே கிழக்கு எதுவும் தெரிஞ்சிருத்தோ அதுலேருந்து நீ மேதியை பார்த்துக்கணும் அப்போது தட்சிண கா தட்சிண கால்னு எப்படி சொல்லுவேன் ஈஸ்ட் ரெஃபரன்ஸாக இருந்தால் தான் தட்சிண கால் வலது கால் ஆகும் தட்சிண காலுக்கு வலது கால்னு பேர் உத்தர கால்னா இடது காலுக்கு பேர் தெற்கு கால் வடக்கு கால் தானே அர்த்தம் வருது தட்சிண பாதம் உத்தர பாதம் என்று சொன்னால் என்ன வருது தெற்கில் இருக்கிற கால் வடக்கில் இருக்கிற கால் தான் இருக்குது நான் தெற்கை பார்த்து நிற்கிறேன் இப்போது நான் கிழக்க பார்த்துருக்கும் போது வலது கால் இடது காலாக ஆகுது நான் இப்படி பார்த்து நின்றேன்னா மேற்கு கால் கிழக்கு கால்னு சொல்ல வேண்டி வரும் இல்லை ஒரு ஆங்கிளில் நின்றா எந்த காலையும் சொல்லுது அப்படின்னு சொன்னால் கிழக்கு தான் ரெஃபரன்ஸுன்னு அர்த்தம் தட்சிணேதர அப்போது வலது காலுக்கு இல்லாத இன்னொரு கால் அப்போ இடது காலம் அர்த்தம் தட்சிணேதர பாதாங்குஷ்ட இதெல்லாம் அங்கே இல்லவே இல்லையே பாதாங்குஷ்ட இடது கால் இடது காலுடைய அங்குஷ்டம் அதனால் தூக்கி போடப்பட்ட துந்துபி எலும்பு தரச்ச தரச்சலனம் அதிக சலனம் மூச்சு பிடிச்சிட்டு தூக்கலைன்னு அர்த்தம் காலால் தூக்கும் போது <laughs> அங்கே வால்மீகி ராமாயணத்தில் இது எதுவுமே இல்லை அப்படின்னா சுவாமியோட ராமாயணம் எப்படி இருப்பார் வால்மீகி ராமாயணத்தில் இது எதுவுமே இல்லை அவன் லீலையாக தூக்கி போட்டான் தான் இருக்குது தசயோஜனம் போய் கொண்டு தான் இருக்குது தட்சிணேதர பாதாங்குஷ்ட தரச்சலன விஸ்வஸ்த சுகிருதாசய தரச்சலனம் அப்படின்னா இடது காலினுடைய அங்குஷ்டத்தினாலே கொஞ்சம் அசக்கினதுனால தசயோஜனத்தில் போய் போடப்பட்ட துந்துபி எலும்பை உடையவனே பௌரி இதுக்கு சமாசம் சொல்லிட்டா வித்வான் அப்படின்னு சொல்லிருக்காரு அப்படின்னு சொன்னால் இது என்ன சொல்லலாம் அங்கே லீலையான்னு ஒரு பதம் இருக்குது அந்த அந்த லீலையான்ற சப்தத்துக்கு ஆழமான அர்த்தம் சொல்லணும்னா மூச்சை பிடிச்சின்னு தூக்கி போட்டான் கையால் தூக்கி போட்டான் வலது ஏன்னா இடது காலை விட வலது காலுக்கு சக்தி அதிகம் இந்த கையால் அஞ்சு கிலோ தூக்க முடியும்னா இந்த கையால் அஞ்சு கிலோ தூக்க முடியாது இந்த கையால் அஞ்சு கிலோ தூக்கினா வரதை விட சமம் இடது கையால் தூக்கினா வரும் அப்போ அவன் லீலையான்னு ஒரு பதம் தான் இருக்குது வால்மீகி ராமாயணத்தில் அந்த லீலையாக்கு தான் லீலையாக போகணுன்னா அது அவனுக்கு ரொம்ப லீலையாக அவலீலையா இருக்கணும்னு சொன்னால் அது எப்படி இருக்கணும் வலது காலால் இருக்கக்கூடாது இடது கால கையால் இருக்கக்கூடாது வலது காலால் இருக்கக்கூடாது இடது கால் மொத்தத்தாலையும் இருக்கக்கூடாது அங்குஷ்டத்தில் இருக்கணும் அப்படி இருந்தால் தான் அது இருக்கணும் அது அதையும் கோத்து கஷ்டப்பட்டு தூக்கி போடக்கூடாது தர தரச்சலனம் இருக்கணும் தரச்சலனத்தினால இருக்கணும் அப்படின்னு சொல்கிறேன் அதனாலே அந்த லீலையாங்கிற ஒரு சப்தம் அந்த லீலையான சப்தம் எப்படி அது வால்மீகி ராமாயணத்தில் இல்லையேன்னு கேட்கக்கூடாது அந்த லீலையா சிக்ஷேப்பே காயம் பாதாங்குஷ்டேன்னு லீலையான சப்தம் இருக்கு பாருங்க அந்த லீலையான சப்தத்துக்கு பூர்ண அர்த்தம் சொல்லணும் அப்படின்னு சொன்னால் அது எவ்வளவு லீலையாக இருக்கணும் அப்படின்னா அது பாதாங்குஷ்டத்துடைய தனச்சலனத்தால் பாதாங்குஷ்டத்தால் மாத்திரம் இல்லை தட்சிணேதர பாதாங்குஷ்டத்தால் மாத்திரம் இல்லை பாதாங்குஷ்டத்தினுடைய அசைவினால் இருக்கணும் பாதாம் குஷ்டத்தினால மூச்சு பிடிச்சி தூக்கி போடுறதால இருக்கப்படாது அப்படின்றதுக்காக அவர் அவ்வளோ பதத்தை பார்த்துக்க அதால் தான் அங்கேயும் யதீஸ்வர சரஸ்வதி சுரபிதாசயானாம் சதாம் வகாமி பிரதிசாலி நாம் மௌலினா தத அந்நமத துர்மத ஜொலித சேதசாம் வாதினாம் சிரஸ்ஸு நிகிதம் மயா பதம் அதட்சிணம் லட்சியதாம் அங்கே கூட பாருங்கள் பதம் அதக்ஷிணம் லட்சியதாம்னு சொல்கிறாருங்க இதை மனசில் வச்சுருந்தா சொல்கிறார் அவர் அதனாலே அப்புறம் அவளுக்கு ஆச்சு அது அப்போ மாம்சத்தோடு இருந்தது இப்போ மாம் அவன் இது மேலே அப்போ மாம்சத்தோடு இருந்தது இப்போ மாம்சத்தோடு இல்லை சரி அது உன்னுடைய சரீர பலத்தை காமிச்சது சரீர பலத்தை விட ஆயுத வளம் இருக்கிறவனுக்கு தான் எப்பயுமே வெற்றி கிடைக்கும் அப்படின்னு சந்தேகம் அவனுக்கு இருக்கலாம் அவன் கேட்கல புரியுதா இல்லைன்னா என்னன்னா அவன் கேட்டா லக்ஷ்மி வந்து தீபாவளிக்கு எனக்கு குலாப் ஜாம் பண்ணி கொடுத்தான் கேட்டா நானே தட்டி பாலம் பண்ணி கொடுத்தேன் நாராயண் மாமா சொல்கிற மாதிரி அவர் அன்பால் அன்பால் பண்ணி கொடுத்தான்னு சொல்கிற மாதிரியாக அவன் கேட்டது ஒன்று ரெண்டு விதமாக சொல்லிட்டான் எந்த காரணம் இருந்தாலும் பெருமாளுக்கு ஒத்தனமாக ஆசிரிச்சுட்டான்னு சொன்னால் அவனுக்கு மகாவிஸ்வாசத்தை ஆசிரிக்காது இருக்கிற விஷயம் வேறு நம்மக்கிட்டேன்னு வந்துட்டு அவனை காப்பாற்றி ஆகணும் அவன் எவ்வளோ வேணால் மந்த விஸ்வாசம் கொண்டவனாக இருக்கட்டும்னு சொன்னால் நானே இன்னொரு எக்ஸாம் எழுதுறேன் அப்படின்னு சொல்கிற மாதிரியும் இன்னொன்று அவன் மனசில் தோணித்துனா அப்போ மாம்சத்தோடு இருந்தது இப்போ மாம்சம் இல்லாத கங்கால கூட்டத்தை தானே எடுத்து போட்டான் அப்படின்னு நீ நினச்சிடுவோம் இன்னொன்று தேக பலத்தை விட ஆயுத பலம் தானே இதுவாகும்னு அப்போது இருந்த மாம்சம் போயிருக்கு இவன் அடித்தான் பாருங்க அந்த ஆச்சா மரத்தை அந்த மரம் அன்னைக்கு அதுலேருந்து இப்போ எவ்வளோ வருஷம் ஆயிருக்கு அன்னைக்கு உரமேறாத மரம் இன்னைக்கு உரமே இருக்குது வைரமே இருக்கு மரம் இப்போ அடித்தா என்ன ஆகும்னா இது அதிகம் தெரியுது அவன் அப்போது அது இன்னைக்கு வலு இல்லாத மரம் இப்போ வயசு முத்தினா வைரமேறின மரம் ஒன்று தடித்தாலும் போகிறோம் ஒன்று தடித்தாலே வாலியை விட பலம் அதிகம்னு இருக்கிறத மொத்தத்தையுமே அடிச்சுடலாமே அப்படின்னு சப்த மரத்தையும் அடித்தான் ஆகினால் அவனுக்கு மகாவிஸ்வாசம் வந்தது அதாவது சந்தோஷத்தினுடைய வெளிப்பாடாக இருக்கட்டும் அல்லது சரீர பலம் ஆயுத பலம் ரெண்டுத்தையும் காப்பாற்றுற மாதிரியாக இருக்கும் இவ்வளவையும் இவனாக பண்ணிட்டு அந்த அளவுக்கு அவனுக்கு விஸ்வாசம் ஆசிரியச்சவனுக்கு விஸ்வாசத்தை உண்டாக்கி ஏன்னா நம்ம இடத்துல அபயம்னு வந்துட்டான்னா இருக்கிற தானத்தில் அபய பிரதானம் தான் தானம்னு சொல்கிறேன் அன்னதானம் உசந்தது அதை விட வித்யாதானம் உசந்தது வித்யாதானத்தை விட ஒரு தானம் இருக்குன்ற சுவாமி அதெல்லாம் சரணாகதி சாரம்னு பேர் வைக்கல அவர் அபயப்பிரதானம்னு பேர் வச்சு அபயப்பிரதானம் தான் தானம் உண்மையிலேயே ஒருத்தர் ஏதோ கஷ்டத்தில் இருக்கானா அவளை கஷ்டத்தை விட்டு வெளில எடுத்துன்னு வரணும் உண்மையிலேயே சொன்ன பணம் கொடுத்து உதவி விட அவள் கஷ்டப்படுறாளே அவளுக்கு அந்த கஷ்டம் தீருமான்னு நம்ம மனசில் நினைக்கிறோம் பாருங்க அதை போல உசந்த ஒரு எண்ணமே இருக்காது அது நம்மளால் முடியாது பெருமாளால் முடியும்ன்றதுலாம் வேற விஷயம் அது இருக்கிறது தான் ரொம்ப முக்கியம் மனுஷத்துவம் மனுஷத்துவமே இருக்கணும் மனுஷத்துவம் இருந்தால் அதை அந்த எண்ணம் வரணும் அப்படின்னு சொல்கிறதுக்காக அதுக்காக அதுக்கு தான் ஆழ்வார்கள் இந்த சரித்திரத்தெல்லாம் சொல்லும்போது என்னண்ணா ஜாஸ்தி அஞ்சு ஆயிடுத்து தானே அப்படின்னு சொன்னால் ஆழ்வார்கள் எந்த இடத்துல இந்த ஸ்ரீசுக்தியை இந்த இதிகாச புராணத்தில் இந்த கதையை எடுத்து பாசுரத்தில் கோக்குறாளோன்னா ரேண்டமாக கோக்குறதே கிடையாது அவள் எந்த இடத்துல கே கோத்தாலும் அதுக்கு ஏதோ ஒரு காரணம் இருக்கும் ஆழ்வார் சாய்க்கிற பெருமா இடத்துல இவா மகா மகாவிஸ்வாசம் வைக்காதங்கோ வெச்சும் பிரயோஜனம் இல்லை உங்களுக்கு பெருமா இடத்துல பூர்ணமாக நம்பிக்கை இல்லாட்டாலும் அவனை சேவிங்கோ அவன் கைவிட மாட்டான் அது அவளுடைய மேன்மை நாம் யாரை ஆசிரிக்கிறோமோ அவளுடைய மேன்மை இது நான் இங்கே ஆசிரிங்கோன்னு சொல்கிறதுக்கு பா பாசனம் சேர்த்துன்னு வரும்போது ஆயுஷை மட்டும் விரசம் பண்ணிக்காதுங்கோ பெருமாளை ஆசிரிக்காத மரணத்தை தழுவாதங்கோன்னு சொ பத்து பாசனம் சாய்க்கிறார் நம்மாழ்வார் அதில் கொண்ட பெண்டில் மக்கள் உற்றார்னு பத்து பாசம் சுற்றத்தவர் பிறரும் கண்டதோடு பட்டதல்லால் காதல் மற்றும் யாதுமில்லை என் திசையும் கீழும் மேலும் முற்றவும் உண்டபிரான் தொண்டரோமாய் உயலல்லால் இல்லை கண்டீர் பொருளே துணையே துணையும் சார்வும் நான் துணையாக இருக்கேன் நான் சார்வாக இருக்கேன் அப்படின்னு சொல்லுவாள் எத்தனையோ பேர் நான் துணையாக இருக்கேன்னா தூக்கி போகிறதில்ல நீ உனக்கு கஷ்டப்படும் போது கூட இருக்கேன்னு சொல்லுவா நீ கஷ்டம் போது உன்னை நான் தூக்கிவே தூக்கிறேன்னு சொல்லுவாள் துணை சார்பு துணையும் சார்பும் ஆகுவார் போல் யாரும் ஆக முடியாது ஆசை கூட அவளுக்கு கஷ்டம் போகணும்னு நினைக்கலாமே தவிர நாம் என்ன ச சர்வஜனா சர்வசக்தனா நமக்கு போக முடியாது ஆகுவார் போல் சுற்றத்தவர் பிறரும் அணைய வந்த ஆக்கம் உண்டே அட்டைகள் போல் சிவைப்பார் முக்கால்வாசி பேர் அட்டையாக தான் இருக்கா லோகத்தில் ரத்தத்தை உறிஞ்சிக்கலாம் உறிஞ்சிக்கிற அளவு உறிஞ்சிக்கிட்டுமே பாவம் அப்படின்னா அதுக்கு சாப்பிட வேண்டிய அளவுக்கு மேலே அஞ்சு பங்கு ரத்தத்தை இழுத்துக்கும் அஞ்சு பங்கு ரத்தத்தை எடுத்துட்டானா அது கீழே விழுந்துடும் அதுக்கெல்லாம் லீச் ட்ரீட்மெண்ட்டுக்கு அதையே ஒன்றுத்தையே ஒன்றுத்தையே மறுபடியும் மறுபடியும் வச்சுக்கிறான் ஏன்னா அதை வளர்க்குறது அவன் வளர்த்து வச்சுப்பா பழைய காலத்துலலாம் ஆயுர்வேத டாக்டர்லாம் அதை வச்சுட்டு இருப்பா அப்படின்னா பழைய காலம் மாதிரி இப்போ டாக்டர்கிட்டலாம் போக முடியாது அவள் வந்து கால்லலாம் வயசான வாளுக்கு கால் வீங்கும் அது மாதிரிலாம் வந்ததுன்னா அந்த கெட்ட ரத்தம் அங்கே தங்கும் காலில் இந்த கெட்ட ரத்தத்தை வெளில எடுக்கிறதுக்கு இந்த தன்வந்திரி கூட கையில் அட்டை வச்சுட்டு கேட்பாருங்க தன்வந்திரி கையில் வச்சுருக்கிறது அது டாக்டர்ன்றதுக்காக அது ஒரு இது கெட்ட ரத்தத்தை வெளிலேருந்து எடுக்கிறதுக்கு அந்த அட்டையை வச்சா அது சாப்பிடும் அது இப்படி தட்டினா அது கொட்டிடும் மறுபடியும் அதே ஒரே அட்டையே வைப்பா அது மறுபடியும் மறுபடியும் இழுக்கும் அப்படிலாம் உங்களுக்கு அந்த அட்டைக்கும் இவாளுக்கும் நீ மகாவிஸ்வாசம் வைக்கிறியே இவாலாம் அட்டை இவாளால் உனக்கு ஒரு லாபம் வரப்போகிறதில்ல கனை ஒன்றாலே அங்கே இந்த சரித்திரத்தை சொல்கிறே பாருங்க ஆழ்வார் மந்த விஸ்வாசம் வச்சாலும் காப்பாற்றக்கூடியவன் ராமன் கனை ஒன்றாலே ஏழு மரமும் எய்த என் கார்முகிலை புனை புனைனா படகு ராமன்ற படகுல நீ ஏறி உக்காண்டு உனக்கு இது இருக்காது அவங்ககிட்ட விசுவாசம் வை கனை ஒன்றாலே ஒன் உனக்கு ராஜ்யம் வாங்கி தரணும் ஒன்றை ஒன்று ஆம்பியாளோட சேர்க்கணும் அதுக்கு நீ எனக்கு பரீட்சை வைக்கிறியா அப்படின்னு கேட்காத நம்ம ஆசிரியச்சுட்டான் அவனுக்கு பாவம் அவன் சூழ்நிலை அவன் அப்படி தான் நினைப்பான் அதை நான் நமக்கு சக்தி இருக்கோன்னு அவன் நான் மத விஸ்வாசத்தை மகா விஸ்வாசமாக மாத்திரத்துக்குன்னு கனை ஒன்றாலே ஏழ் மரமும் எய்த எம் கார்முகிலை புனை என்று உய்ய போகலல்லால் இல்லை கண்டீர் பொருளே உன் வாழ்க்கைக்கு பொருள்னா அர்த்தம்னு அர்த்தம் பிரயோஜனம்னு அர்த்தம் இந்த இடத்துல உன் வாழ்க்கையில் சரணாகதி பண்ணிக்காத நீ இருந்தால் உன் வாழ்க்கையில் அந்த வாழ்க்கை வியர்த்தம் பிரயோஜனமே இல்லை அந்த ஜென்மம் எடுத்ததுக்கு பிரயோஜனமே இல்லைன்னு ஆழ்வார் சாகிற சீக்கிரம் ஆசிரிச்சிடும் பெருமாள் ஆசிரிச்சிடுன்னு சொல்கிற அவனுக்கு ரொம்ப சந்தோஷமாயிட்டான் இனிமேட்டு பயம் இல்லை அதனால் அவன் என்ன சொல்கிறான்னா அத்தியமே சபலம் ஜென்ம அத்தியமே சபலம் ஸ்ரமஹா அத்தியமே விகித சத்ரு அதான் நிர்பயோ நிர்பயோஸ்மின்னு சொல்ல பாருங்க அதுக்கு ஒரு ஸ்லோகம் எழுதுறாரு அதனால் அத்தியமே சபலம் ஜன்மா அத்தியமே சபலஸ்ரமஹா அத்தியமே நிகதா சத்ரு அத்தியமே நிகதா இதுவே பாஸ்ட் டென்ஸ்லேயே சொல்லிட்டான் வாலி தொலைஞ்சான் அத்தியமே நிகதா சத்ரு ஸ்வராஜ்யே நான் ஸ்தாபிதோ அகம் ஏதோ வருது அதில் நான் என் நான் சிம்மாசனத்திலே உக்காந்துட்டேன்ட்டான் வாலி தொலைஞ்சான் நான் எனக்கு சிம்மாசனம் கிடச்சுடுத்து அப்படின்னு சொன்னான் அப்புறம் பெருமாள் அவனுக்கு வாலியை கூட்டு வந்தார் வாலியை கூட்டுவாடா அப்படின்னு சொன்ன சண்டை நடந்தது சண்டை நடந்தபோது பெருமாள் கொலை பண்ண அவன் வாயில் வந்தபடி பேசினான் விஷம் வாலி நீ மறைஞ்சு இருந்து கொண்ட அப்படின்னு சொன்னான் அது அதுக்கே தனியாக சொல்லணும் சாரமாக பெருமாளுடைய கடைசி வாக்கியம் சொல்கிறது முக்கியமான வாக்கியம் இது சரணாகத ரட்சணம் பண்ணல தம்பி நீயா கேட்காதையே உன் காலில் விழுந்து ராஜ்யத்தை கொடுக்குறேன் நீ உக்காண்டுக்கோ நான் இறங்குறேன்னு சொன்னான் அப்பையும் தருத்தி தருத்தி அடிச்சிருக்க அவனை அது இல்லை ஔரசீம் சாப்பி பாரியாம் வியாப்பி அனுஜஸ்யா பிரச்சரேத நரக்காமாது தசிய தண்டோ வதஸ்மிருதா ஒரு ஸ்திரீ விடயத்தில் தப்பாக நடக்கிறான் ஒருத்தன்னு சொன்னால் அது மிரட்டி பார்க்கணும் இல்லை அவன் ரிப்பீட்டடாக பண்ணுறான்னா அவனை காட்டுக்கு அமிச்சிடணும் ஆனால் எவன் ஒருத்தன் தன் வயத்தில் பிறந்த பொண்ணிடத்திலே மகாபாவிக்கு தான் இந்த எண்ணம் வரும் தன் வயத்தில் பிறந்த பெண்ணிடத்திலேயே ஒருத்தனுக்கு ஆசை வந்தது ஆனால் ஔரசியும் அவுரசின்னா தன் வயதில் பிறந்த பொண்ணிடத்துலேயே ஒருத்தனுக்கு வருதுன்னா அவன் இங்கே உட்கா அவன் இந்த உலகத்திலே இருக்கக்கூடாது அடிக்கடி ஸ்ரீவிடத்தை தான் பண்ணுறான்னா அவன் நாட்டுக்குள்ளே இருக்கக்கூடாது அதுவும் இதை மாதிரி மனுஷாக்கிட்ட அவனுக்கு ஒரு கெட்ட எண்ணம் வருதுன்னா அவன் இந்த உலகத்திலே வைக்கப்படாது அவனை ஔரசியும் பகினியும் கூட பிறந்தவள் அதுக்கப்புறம் த தன்னுடைய சிஷ்ய இவா விஷயத்தில் யாருக்காவது சாப்பி பாரியாம் வாப்பி அனுஜஸ்யா பாரியாம் வாப்பி அனுஜஸ்யா சிஷ்யம் இல்லை அது வேறு இடத்துல தர்மசாஸ்திரத்தில் இருக்குது பாரியாம் வாபி அனுஜஸ்டா தம்பி ஆம்டியா தம்பி கூட பிறந்தவனுடைய ஆம்டியா தன் வயிற்றில் பிறந்த பெண் குழந்தை அது மாதிரியாக பகினி கூட பிறந்தவள் கூட பிறந்தவள் தன் வயத்தில் பிறந்தவள் அது மாதிரியாக தம்பியுடைய ஆம்பியா கூட பிறந்தவள் இவா விஷயத்தில் எவனாவது தப்பு பண்ணுறான்னு சொன்னால் சத்யோதண்டியா உடனே அதை வந்து வருஷ கணக்கில் அங்கே வீடியோ கான்ஃபரன்ஸில் காட்டு அவனை இதெல்லாம் எதுக்கு அவனை கன்ஃபார்ம் சீக்கிரமாக கன்ஃபார்ம் பண்ணிட்டு அவனை உடனே கொலை பண்ணணும் அவனை இந்த பூமியிலே வைக்கப்படாது சத்யோ தண்டியா இது ஸ்மிருதா சாஸ்திர சனாதன தர்மம் சொல்கிறது இவன் ரொம்ப கொடூரமானவருக்கு தான் இந்த புத்தி வரும் இந்த மூணு ஸ்திரீகள் விடைந்த தப்பு பண்ணுறவனுக்கு காட்டுக்கு அனுப்பாத அவனை கொலை பண்ணுன்னு சொல்லுங்க நான் யுத்தமே பண்ணலையே நான் தண்டனை கொடுத்தேன் இக்ஷ்வா குணாம் எம் பூமி இந்த பூமி எங்கள் தேசத்தில் சேர்ந்ததா இல்லையா நான் க்ஷத்ரியன் இந்த தேசத்தில் சேர்ந்தது நான் தண்டனை கொடுக்குறேன் யுத்தத்தில் மறைஞ்சு அடிக்கப்படாது யுத்தத்தில் ஓடுறவனை அடிக்கப்படாது அப்படின்னு இருக்கு தண்டனை கொடுக்குற இடத்துல இது சொல்லக்கூடாது எங்கேயுமே இல்லையே ஒன்றத்தில் இந்த தோஷம் இருக்கிறதுனால பிரச்சரேத நரக்காமாத்து தஸ்ய தண்டோ வதஸ்மிருதா அப்படின்னு சொல்லியிருக்காரு அது மாதிரியாக இப்போ நான் இவனை விட்டுட்டு போகிறேன்னு சொன்னாலும் நீ வந்து ரிப்பீட்டடாக இதை பண்ணியிருக்க சரி அப்போ கூட அவன் சரணாகதி பண்ணான் அவனே நீ ஏன் உட்காந்துக்கோ அப்படின்னு சொன்னான் அன்னி கூட புத்தி இல்லை கொஞ்ச நாள் கழிச்சா அதை மாறணும் எப்பயுமே ஒரு இடத்துல தீர்க்க சத்ருத்துவம் கூடாது யார் விஷயத்துலையுமே சொல்கிறேன் கொஞ்ச நாள் சரி இல்லைடா அவளை விட்டுடுவோம் அப்படின்னு அவளை மறந்துடணும் ஏதாவது பண்ணிக்கணும் இன்னும் கூட அவனே காலில் விழுந்து நீ உக்காண்டுடு அப்படின்னு சொன்னான் மாறாத அந்த வைரத்தை இன்னும் நீ இருக்க பாரு அவனிடத்துல இன்னும் வைரத்தை வச்சுருக்க பாரு இங்கே கூட அவன் என்ன பண்ணான் இல்லைடா பாரு நான் கொலை பண்ணல பாடான்னு சொல்லிருக்கான் பத்து நாள் கழிச்சு கொஞ்சம் மனசு மாறியாவது நான் ராஜா நீ வந்து நீ பாட்டுக்கு இருந்துட்டு போடா ஏதாவது சொல்லலாம் நீ மனசுலேயேவும் மாற்றிக்கல நீ கொட்டூரமானவன் இந்த உலகத்திலே இருக்கிறதுக்கு இந்த நாட்டில் இருக்கிறதுக்கு இல்லை இந்த உலகத்தில் இருக்கிறதுக்கே நீ தகுதியற்றவன் அதனால் நீ கொலை பண்ண அதாவது உலகத்தில் எல்லாரையும் தர்ம சூக்மகா பரமதுக்ஞேயா சதாம் தர்மம் பிளவங்கமா பெருமாள் சொல்ல வேண்டிய உபன்யாசம்லாம் சொல்லிட்டு பெருமாளுடைய வார்த்தை ஒவ்வொன்றுத்தையும் அவன் எவ்வளோ பூர்வபக்ஷம் பண்ணிருக்கானோ அவ்வளோ பூர்வபக்ஷத்துக்கும் பதில் சொல்லிட்டு அது தவிர எக்ஸ்ட்ரா சொல்லுகிற அது பதம் பதமாக அனுபவிக்கணும் கடைசியில் சொல்கிற ராஜாவானவன் பிரஜைகளை தப்பு பண்ணுறவாளை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் தண்டனை கொடுக்கணும்னா என்றைக்குமே தண்டனை கொடுக்க முடியாது எல்லாரும் ஆத்திர கூட அப்பா சொல்கிறேன்னா நாம அதை கேட்டுக்கணும் ஏன்னா அவருக்கு வயசு இருக்குது அவருக்கு அனுபவம் இருக்குது அவர் ஏதோ சொல்றார் இன்னும் கொஞ்சம் நாள் உத்தியோகம் பண்ணு அப்படின்னு சொல்றார் அப்படின்னு சொன்னால் அதை அதை கேட்டுக்கணும் ஏன்னா அவள் பத்து கோணத்தில் யோசனை பண்ணுவாள் இருந்தாலும் நம்ம விட முப்பது வயசு அதுக்கு தான் பெரியவாளை மட்டும் நம்ம விட அவ வாசிக்கலை அப்படிலாம் நினைக்கக்கூடாது அவ அவளுடைய யோசனை ஏன்னா வாழ்க்கையில் அடிக்குவதே நம்ம விட அதிகம் பட்டுப்பா அவ ரொம்ப யோசனை பண்ணுவாள் அதுக்கு அட்லீஸ்ட்டு அப்போ டிஸ்கஸ் ஆகுது பண்ண தவிர அவர் என்ன சொல்கிறதுன்ற எண்ணம் வரப்படாது ஏன்னா அவள் நம்மிடத்தில் உண்மையாக அதாவது புத்திரவத் பரிபாலித்தம்னு சொல்கிற ராஜ்யத்தை சொல்லும்போது தசரதன் எப்படி தேசத்தாண்டானா பிள்ளையை எப்படி காப்பாற்றணும் அப்படி காப்பாற்றினா அப்படின்னு சொல்கிறான் என்னால் அப்படின்னு சொல்கிறதுனாலே அப்போது பெருமாள் என்ன பண்ணுற சூக்மகா பரமதுஜேயா ஜேயா துஜேயா பரமதுஜேயா சதாம் தர்மம் புலவங்கமா சத்துக்களுடைய அப்புறம் வேதாந்தெல்லாம் தெரிஞ்சுக்கலாம் எல்லாம் தெரிஞ்சுக்கலாம் அந்த தர்மத்தை மட்டும் தர்மத்தை கன்வின்ஸ் பண்ணுறதுனா அதாவது தான் என்ன பண்ணுறோம் ராஜ்யம்னு சொல்லிவிட்டா கடைசியில் சுப்ரீம் கோர்ட்டு சொல்லிட்டுனா அதை ஏற்றுக்கிறதுன்னு ஒன்று வச்சுருக்கோம் பாருங்க கோர்ட்டை மீறப்படாது அப்படின்லாம் சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா ஒவ்வொருத்தரும் ஒன்று சொல்லுவா எந்த கோர்ட்டு சொன்ன எந்த டிவிஷன்லையும் எல்லோரும் நீங்கள் கன்வின்ஸ் பண்ண பாருங்க ஆற்றுல நீங்கள் ஒரு காரியம் பண்ணி பாருங்க அது எல்லாரும் கன்வின்ஸ் ஆகலை பாருங்க ஆகவே மாட்டா பத்து பேருக்கு பத்து மனசு இருக்கும்போது அதை எப்படி சொல்ல முடியும் ஆனால் இவன் சொசைட்டிக்கு இருக்கப்படாது இந்த லோகத்தில் இருக்கக்கூடாதுன்னு தீர்மானம் பண்ணால் ராஜாவானவன் அதை பண்ண வேணும் நான் பண்ணாட்டா இது பாபம் இது இக்ஷ்வா குணாமியம் பூமி சொசையில வனக்காரனா இப்படிப்பட்ட அது கூட எந்த தப்பு பண்ணாலும் மனுஷாளுக்கு மனசு மாறணும் இன்னைக்கு இருக்கிற மாதிரி உங்ககிட்ட தான் எனக்கு துவேஷம் வந்ததுன்னா இன்னைக்கு இருக்காம நாளைக்கு கதால மறக்கணும் அது அட்லீஸ்ட் அந்த துவேஷம் குறைஞ்சுட்டே வரணும் குறையாமல் இருக்கக்கூடாது ஆகையினாலே உனக்கு அதனால் சத்யோ தண்டியாக சூக்மஹா பரம உபன்யாசம் மொத்தத்தையும் பண்ணிட்டு பெருமாள் சொல்கிறார் பாவம் ஏன்னா அவன் கன்வின்ஸ் ஆக மாட்டான்னு தெரியும் லோகத்தை கன்வின்ஸ் பண்ணிட்டு தான் ஒரு தண்டனையை கொடுக்கணும்னா அது கொடுக்கவே முடியாதுன்னு தெரியும் சூக்மஹா பரமதுஜயா சதாம் தர்மம் பிளவங்கமா சதாம் தர்மம் சூக்மானது அது தர்ம சதாம் தர்ம பிளவங்கமா சூக்மம் பரமதுஜாயம் அது தெரிஞ்சு கொள்ள முடியாது அப்படின்னு சொன்னேன் அப்புறம் அவன் பெருமாள் உபன்யாசம் பண்ணதை கேட்டு மனசு மாறி தன் பிள்ளையை ஒப்படைக்கிறான் பெருமா இடத்துல உனக்கு பட்டாபிஷேகம் பண்ணிக்கிறேன் சுக்ரீவனுக்கும் அவனுக்கும் ஒன்றா பட்டாபிஷேகம் பாருங்க இங்கே யுவா பரதனுக்கு பண்ணி வைக்கல அங்கே அவனுக்கு ஆறுது பாருங்க <laughs> ஆகையினால அத்தனை பட்டாபிஷேகம் பண்ணா விட்டு இங்கே ஆகட்டும் அப்படின்னு அதுக்காக பெருமாள் அவனுக்கும் பண்ணேன் அப்புறம் சரி இப்போ தான் தெரிஞ்சிருது இவா வானத்துலாம் கூட்டுக்கணும் அது மாத்திரம் இல்லை மழை காலம் வந்துடுத்து மழை காலத்தில் யுத்தம் பண்ணக்கூடாது மழை காலத்தில் யுத்தம் பண் மழை காலத்தில் யுத்தம் பண்ணால் மனுஷாளுக்கு மாத்திரம் இல்லை அங்கே சண்டை போடணும் இப்போ ராத்திரியோ ராத்திரியாக போய் குண்டு போட்டு நான் யுத்தம்னா அதுக்குன்னு ஒரு ஊருக்கு வரக்கூடாது ஜனங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது அதுக்குன்னு யுத்த பூமின்னு பேர் குருக்ஷேத்திரம்னு சொல்கிறோம் பாருங்க அங்கே போய் சொல்லணும் இவன் தர்ம அவன் அதர்மிஷ்டன் அவனால் பிரஜைகளுக்கு நஷ்டம் வருதுன்னா தர்மிஷ்டனானவன் அவனுக்கு விட நான் பலசாலின்னு சொன்னா விட்டு அந்த சேரை ஆக்குப்பை பண்ணிக்கிறதுக்கு பரீட்சை அது இன்டர்வியூவில் எப்படி ஆனால் ஒருத்தரோட ஒருத்தர் ஜெயிக்கிறோமோ அது மாதிரி ராத்திரியில் கொண்டு போய் குண்டு போகிறது இதுக்கு இது யுத்தத்துக்கும் பேர் கிடையாது ஆகினா தர்மம் இருந்தால் லோகத்திலே தர்மம் இருந்தால் தானே இதெல்லாம் நடக்க போகிறது அப்படின்னு சொன்னால் அப்போது எதுக்கு சொன்னேன் அப்படின்னா யானைகள்லாம் அந்த எப்படியான சன்னியாசிகள்லாம் நாலு மாதம் போக மாட்டா புழு பூச்சிகளோ இப்போ குதிரையை வச்சுட்டு சண்டை போடணும் அப்படின்னா குதிரை குழம்பு சேத்துல வந்து எதுக்குமா இல்லையா எத்தனை குதிரைகள் அதிகமாகும் யானைகளுக்கு எவ்வளோ கஷ்டம் மற்றவாளுக்கெல்லாம் கஷ்டம் வந்தால் ஆடு சேத்துல மாட்டின மாதிரி மற்றவாளுக்கு கஷ்டம் வந்தால் ராமன் எப்படி பார்ப்பான்னா யானை மாட்டிண்டா மாதிரிங்கிறார் யார் வால்மீகி பகவான் ராமனுக்கும் மற்றவாளுக்கும் என்ன வித்தியாசம்னா அவளுக்கு கஷ்டம் வரும் அந்த கஷ்டம் அவளுக்கு போட்டுருவோம் ப பத்து வருஷம் முன்னாடியே கஷ்டம் போட்டுருவோம் பத்து வருஷம் கழிச்சு அவளை பார்த்தா நீர் அன்றைக்கி அதை கஷ்டப்பட்டு இருந்தாரு அது பூர்த்தான்னு முதல்ல கேட்பான் அவன் <laughs> ராமன் அப்படின்னா அவனுக்கு என்ன மற்றவாளுக்கு கஷ்டப்படுறவனுக்கு இருக்கிற கஷ்டத்தை விட ராமன் அதை பெருசாக எடுத்துப்பான் யானை ஒரு ஆடு சேத்தில் மாட்டின்றாலும் யானை சேத்துல மாட்டினாலும் எவ்வளோ வித்தியாசமோ அந்த வித்தியாசம் அவனால் வந்து அந்த கிருப்பை அவன் இருந்த கிருப்பை அப்படிப்பட்டது அப்படின்னு சொல்கிறேன் அது மாதிரியாக மிருகங்களுக்கெல்லாம் இப்போ விஷயம் தெரிஞ்சாச்சுன்னா உடனே போய் அவனை அடிச்சு கூட்டு வரணும்னு இல்லை கார்த்திகே சமனு பிராப்தே ஆடி ஆவணி புரட்டாசி இதெல்லாம் நான் இங்கே மழையிலேயே இருக்கேன் மின்னலில் இருக்கேன் இந்த காட்டிலேயே இருக்கேன் ஆனால் இப்போ யுத்தம் பண்ணக்கூடாது நம்மால் பல உயிர் சேதமும் வரக்கூடாது அதர்ம யுத்தமாக போயிடும் கார்த்தி மாதத்தில் நாம் போய் யுத்தம் பண்ணலாம் கார்த்திகே சமனுப்பிராப்தே மார்கழி மாதம் யுத்தம் மார்கழி மாதம் தான் வதம் தை மாதம் பெருமாளுக்கு பட்டாபிஷேகம் கிளம்பினது சித்திர மாதம் ஆச்சு சித்திர மாதம் புஷ்யமாச்சுன்னு கேட்கக்கூடாது சாந்திராயன பிரகாரம் ரகு ரகுவம்சத்தில் அவ சாந்திராயன பிரகாரம் பஞ்சாங்கம் பார்த்துருக்கா புரியுது அவனுக்கு இப்போ கார்த்தி மாதம்னு சொல்ல இந்த மாதத்துலாம் விடப்படாது கார்த்தி மாதத்தில் கார்த்தி மாதத்தில் உத்தியோகம் பண்ணனா கார்த்தி மார்கழி மாதத்தில் யுத்தம் நடந்திருக்கு ஒரு மாதம் அவன் சுக்ரீவன் டைம் கொடுத்தான் கண்டுபிடிக்கல அப்புறம் அனுமார் போயிருக்கே வந்திருக்கே விபீடன் சக்கியமாயிருக்கு போய் யுத்தமாயிருக்கு அப்போ மார்கழி மாதத்தில் அவங்க அம்மா அவனை தான் யுத்தம் பண்ண நீ ரெண்டு நாள் இருந்துட்டு கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துகிட்டு போ அப்படின்னு சொன்னால் இல்லை இல்லை பரதம் இங்கே தவிச்சிருக்கான்னு புஷ்ப விமானத்தில் ஏழுட்டார் பெருமாள் அப்போது மார்கழி மாதம் இது கார்த்தி மாதம் கிளம்பி போனோம்னுக்க மார்கழி மாதம் அவன் யுத்தமாச்சு இந்த காலத்தில் அந்த கல்யாணம் மண்டபம் கிடைக்கலன்னு ஒரு வருஷம் கழிச்சு கல்யாணம் பண்ணுறாள் அது ஒரு வருஷம் பொண்ணுக்கு வாழ்க்கை போச்சே பிள்ளைக்கு வாழ்க்கை போச்சேன்னு தெரியாது அந்த கல்யாண மண்டபத்தில் தான் பண்ணோம் அது கிடைக்கல அப்படி சொல்கிற மாதிரியா இருக்க முடியும் அப்போ மார்கழி மாதத்தில் ராவண மதம் ஆயிடுது தை மாசி பங்குனி சித்திரை வரை நாலு மாதம் வருமா இருக்க முடியும் அவள் தான் புஷ்ப விமானத்தில் உடனே வந்துட்டாரு நந்தி கிராமத்தில் வந்து இப்போ பரதனோட சேர்ந்துட்டாரு அவன் தான் உடனே பண்ணிவிட்டான் அப்படின்னா தை மாதத்தில் பட்டாபிஷேகம் அப்போது அந்த மாதம் அதுக்கு அதுக்கும் வித்தியாசம் வரும் டிஃப்ரென்ஸ் வரும் அதனால் அதுக்காக இதை பற்றி ஒரு இருபது பக்கம் எழுதியிருக்கா சுவாமி எனக்கு புரியல ஏன்னா கார்த்தி மாதம்னு சொல்லிருக்கு அதுக்கு தான் அவர் போட்டிருக்கார் கார்த்தி மாதம்னு போட்டிருக்கார் அப்படி இல்லாட்டா அவன் பதினாலு வருஷத்துக்கு முன்னாடி வரமாட்டேன்னு சொன்னால் எப்படி வந்தானே ஆகும் அதால் அவள் சாந்திராயணம் பிரகாரம் அவள் பண்ணிருக்கா ஆகினாலே கார்த்திகே சமனுப்பிராப்தே தும் ராவண பதேயுத ஏஷன சமய சௌமியா நீயும் போ பட்டாபிஷேகமாகணும் ஒரு இடத்த விட்டு இடம் இன்னொருத்தர் வந்து உக்காண்டானா அட்ஜஸ்ட் ஆகிறதுக்கு ஒரு பாஸ் போய் ஒரு பாஸ் வந்தால் புதுசாக உத்தியோகம் ஊத்துண்டா நாம் கூட என்ன பண்ணுறோம் இந்த பிரச்சனைலாம் இருக்கும்போது இப்போ அவன் கூப்பிட்றான் அங்கே போவானான்னு நினைக்கிறான் ஏன் இந்த வீடு முடியட்டும் பால் காய்ச்சலாம் அப்புறம் போகலாம் அப்படின்னு நினைக்கிறேன் ஏன்னா இப்போ இங்கேயும் காரியம் பண்ணிட்டு அங்கேயும் காரியம் பண்ணிட்டு டென்ஷன் இருந்தால் கஷ்டம் அப்படின்னு சொல்கிற மாதிரியாக இவன் ராஜ்யம் இருக்குது அவன் போயிருக்கான் நீ பட்டாபிஷேகம் பண்ண உடனே எங்கேயோ பயந்துருக்கான் இன்னும் என்ன இருக்கோ எவ்வளோ காரியம் கிருஷ்ணந்தியில் பண்ண வேண்டிய காரியம் எவ்வளோ இருக்குது அதுக்கப்புறம் அப்புறம் இந்த அதுக்குள்ளே இந்த மழை காலம்லாம் போயிடும் அப்புறம் மழை காலம் போனாவட்டும் நாம் போய் அங்கே யுத்தம் பண்ணலாம் அப்படின்னு சொன்னேன் அவன் போனார் ஐயா பட்டாபிஷேகம் பண்ணிட்டு நன்னா இருக்க சந்தோஷமா இருக்கார் பாவம் அவ கூட இருக்கா இது அந்த வாத்தியாரை கூப்பிட்றதா ஆம்பியா கூப்பிடணும் அந்த துணியை வளர்த்தி போடுறதா அவ போடணும் இவருக்கு டயத்துக்கு பவித்திரம் போட்டுக்கணும் சுவாமி அப்படி இருப்பா பாருங்க ஒரு சில சுவாமிகள் என்ன வருது எப்போ சாதம் வருது உண்மை தெரியாது அவள் வாத்தியாரை பத்து தடவை கூட்டு அவள் சேப்பங்கிழங்க வாங்கி அவள் அவள் பவித்திரம் பண்ண விட்டு அவள் பண்ணி வச்சிருவா இவ்வளோத்தையும் பண்ணி வச்சா விட்டு ஆ அதை கொண்டு வந்து துண்டை போடு கதவுல அப்படின்ட்டு குளிப்பேர் சாத்தத்துக்கு சுவாமி அது மாதிரி இருக்கா மாதிரி அவன் பாட்டு சந்தோஷமா இருக்கான் யாரு சுக்ரீவன் இருக்கான் இது மொத்தத்தையும் பண்ணி வச்சவர் பாவம் அனுமார் சுஷேனை கொண்டு அப்படி பண்ணு அதுக்குள்ளே அவன் பார்த்தான் இவர் இப்போ நம்ம பெரியவா போறதா போகிறதா ஒரு பதினஞ்சு நாளைக்கு ஒரு தடவை எட்டி பார்த்துட்டு வரக்கூடாது குடிச்சிட்டு ஒரு வாக்கிங் போகிற மாதிரியாவது போய் என்னடாப்பா எப்படி இருக்குங்கோ சாப்பிட்டுங்கோ பழம் மூலம் இருக்கா ஒரு தென்னங்கீத்துல ஒரு ஓலையை போட்டு கொடுத்து இன்னல் மீனில் எப்படி இருக்குங்கோன்னு பார்த்துட்டு வரக்கூடாதா அப்படியே கணத்துல கல் போட்ட மாதிரி இருந்துட்டான் அவன் அப்புறம் நான் போடா தட்டுடா வாலி போன வழியில் வேலி போடலை அப்படின்னு சொல்லி பெருமாளன் பேர் நாளைக்கு பார்க்கலாம் கவிதார்க்கிய சிம்மாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேஷாய வேதாந்த குரவே நமஹா முடிக்கிறதுக்கு வந்துட்டேன் இருந்தேன் ஸ்ரீமதே ஸ்ரீ லக்ஷ்மி சிம்ம திவ்ய பாதுகா சேவக ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ நாராயண தீந்திர தேசிகாய நமஹா ஸ்ரீமதே ஸ்ரீவன் ஷடகோப ஸ்ரீ ரங்கநாத் ரங்கநாத மகா தேசிகாய நமஹா ஆ மேம் நீங்கள் மேலே பாவம் முடியும் ஏதோ அரை மணி நேரம்